think we're going to be good to இந்த ஞானத்தை அடைய என்ன செய்யணும் அப்படிங்கிறதுக்கு இப்போ பதினெட்டாவது ஸ்லோகத்தில் என்ன சொல்லியிருக்காரு பார்ப்போமே இவ்விதம் க்ஷேத்திரத்தினுடைய ஸ்வரூபமும் அவ்விதமே ஞானமும் அறிய வேண்டிய பரமாத்ம சுரூபமும் சுருக்கமாக சொல்லப்பட்டன இது க்ஷேத்திரத்தினுடைய சுரூபம்னா இது நம்ம குடியிருக்கிற இந்த தேகம் அதனுடைய லட்சணங்கள் அவ்விதமே ஞானமும் அப்புறம் அறியப்பட வேண்டிய பரமாத்ம சுரூபம் அதாவது பரமாத்மான்னு என்ன நான்கிற வார்த்தைக்கு உண்மையான பொருள் என்ன அது பரம் ஆத்மா அதனுடைய சுரூபம் இதை பற்றி சுருக்கமாக சொல்லியிருந்தார் அதை முன்னாடி வகுப்புகளை பார்த்துருக்கோம் என்னுடைய பக்தன் இதை தத்துவ ரீதியாக அறிந்து என்னுடைய சுரூபத்தை அடைகிறான் அப்படின்னா தத்துவ ரீதியாகனா அது எப்படி இந்த கட்டமைப்பு இருக்கிறது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறது ஸோ இங்கே எல்லாமே இருக்கிறது கடவுள்னா அப்புறம் ஏன் இந்த மாதிரிலாம் இருக்குது அப்படின்னு கேள்வி வந்துச்சுன்னா அதுதான் தத்துவ ரீதியாகனா அதனுடைய கட்டமைப்பு எப்படி இருக்கிறது என்பதை புரிந்து கொண்டால் இந்த பிரச்சனை தீர்றதுக்கு இன்னொரு வசதியாக இருக்கும் இப்போ உதாரணமாக சொல்ல போனால் நம்ம ஒன்றாவது நிலையில் ரெண்டாவது நாளிலே வந்து என்னத்த சொல்லியாச்சு கடவுள்னா என்ன ஆத்மா என்ன அப்படிங்கிறத சொல்லியாச்சு ஒன்றாவது நிலை ரெண்டாவது நாள்லேயே சொல்லியாச்சு ஆனாலும் திரும்ப மூணாவது நாள் ஈஸ்வரா இறைவன்னா என்னன்னு பேச வேண்டியிருக்கு நாலாவது நாளில் திரும்ப பேசணும் இந்த சூக்ம சரீரம் தூர ஸ்தூல சரீர கட்டமைப்பு என்னென்னு அதை இவர் கொஞ்சம் விளக்கமாக பேசுகிறார் அங்கே சும்மா நம்ம ஒரு அஞ்சு நிமிஷத்தில் சொல்லிட்டு போயிருப்போம் அதை ஒரு மணிக்கணக்கில் சொல்கிறார் விளக்கமாக அப்படி இந்த கட்டமைப்பு எப்படி இருக்குன்னு தெரிஞ்சாதான் நமக்கு ரிலீஸ் ஆகும் மைண்டு எல்லாருலாம் ரிலீஸ் ஆகும் எதுவுமே உண்மை தெரியலன்னா என்ன போட்டு அதுலேயே மைண்டு சிக்கிக்கிட்டே இருக்கும் உண்மையை பார்க்காத வரைக்கும் ஓயாது மனசு இதுக்கு நம்ம எத்தனையோ உதாரணங்கள் பார்த்துட்டோம் சுப்பிரமணி காரில் போயிட்டு இருந்தார் தூர போக தெரிஞ்சுது ஃபேக்ட்ரி எரிஞ்சு போயிடுச்சுன்னு நினச்சிட்டு இருந்தார் ஸோ அது மனசு இப்படியும் அப்படியும் அப்படி இப்படியும் அலைப்பாயுது அந்த சம்பவத்தில் பார்த்தா ஒரு தடவை சந்தோஷப்படுறாரு அடுத்த செய்தி வருது வருத்தப்படுறாரு அடுத்த செய்தி வருது சந்தோஷப்படுறாரு அடுத்த செய்தி வருது வருத்தப்படுறாரு அடுத்த செய்தி வருது சந்தோஷப்படுறாரு ஒரே சம்பவம் அதை பற்றி செய்தி மாறி மாறி மாறி வர வர வர சந்தோஷம் வருத்தம் சந்தோஷம் வருத்தம் சந்தோஷம் வருத்தம் இன்னும் என்ன நடந்ததுன்னு தெரியல கடைசியாக என்ன நடந்தது தெரிஞ்ச பிறகு அப்பாடா நல்ல வேலை என்ன இப்படிதான் எல்லாத்துலயுமே இங்க ஒரு வீடு இருக்கு பக்கத்து வீட்டு பிரச்சனை பக்கத்து வீட்டு பிரச்சனை என்ன ஐயோ போயிட்டாங்களா போயிட்டாங்களா சாமியாரா போயிட்டாங்களா சாமியாரா போயிட்டாங்களா அங்க போய் பார்த்தா எல்லாரும் விட நீ நல்லா இருக்க என்ன இது நம்ம வீட்டு பிரச்சனை ஸோ அது என்னன்னே தெரியாம நம்ம பேசுறது என்னன்னே தெரியாம அதுக்குள்ளே வருத்தப்பட்டு கலைப்படைஞ்சு முழுக்க டென்ஷன் ஆகி குழம்பி தீர்த்து கடைசியாக பார்த்தா அப்படி ஒன்றும் இல்லை அதனால் உண்மை தெரிகிற வரைக்கும் ஓயாது அப்போ உண்மை தெரியணும்னா என்ன என்னதான் வார்த்தையால் சொன்னாலும் நீ நம்புவது கிடையாது அப்போ என்ன அது பிரித்து காட்டணும் பிரித்து பாரு பாரு பாரு அப்படி காட்டினா தான் இந்த மனசு வந்து உண்மையை பார்க்குறான் பார்த்த பிறகுதான் ஒத்துப்பான் அதனால இந்த கடவுள் விஷயத்துலலாம் எத்தனை நம்பிக்கை கடவுள்னா பரம் ஆத்மா விஷயத்துல எத்தனை விஷயங்களை நம்புறதுக்காக சொன்னாலும் நம்புற மாதிரி சொன்னாலும் உண்மையவே சொல்றது ஆனால் புரியிற மாதிரி சொல்றது இல்லை எத்தனை வருஷத்துக்கு பேசி பிரயோஜனம் கிடையாது எத்தனை பிறவிக்கு பேசி பிரயோஜனம் கிடையாது பேசிட்டே இருக்க வேண்டியதான் பிறவி பண்ணியே பேசிகிட்டே இருக்க வேண்டியதான் அது எப்படி உண்மைங்கிறத பார்க்காத வரைக்கும் இந்த மனசு ஒத்துக்க மாட்டான் நம்ம சும்மா எல்லாம் இந்த அனுபவம் அனுபவிச்சு அனுபவிச்சேன் என்னையே அனுபவிச்ச எந்த அனுபவமும் உண்மையை தெரிவிக்கிறது இல்லை உனக்கு இந்த கடவுள் அனுபவம் அனுபவம்ங்கிறாங்க பல பேர் அதை நம்பி ஓடிட்டு இருக்காங்க எந்த அனுபவமும் கடவுள் கிடையாது அது முதல்ல புரிஞ்சுக்கணும் ஏன் மூன்றாக இருப்பது கடவுள் என்ன மூன்று அனுபவிப்பவன் அப்புறம் அனுபவிக்கப்பட்டது அப்புறம் அனுபவம் இந்த மூன்றுமே கடவுள் ஏற்றுக்கொண்ட வேஷம் ஆனா இந்த பசங்க என்ன பண்ணிட்டாங்க அனுபவத்தையே கடவுள்ட்டான் அதுதான் நானே ஏற்கனவே அனுபவிப்பவன் இருக்கிறேனே என்ன சுப்பிரமணி ஆறடி மூணுங்கள நூத்தி எட்டு கிலோ அப்புறம் அனுபவிக்கப்பட்ட டப்பா இருக்குது அப்புறம் அனுபவம் இருக்குது ஸோ இதில் வந்து ஒரு அனுபவத்தை கடவுள்னா அப்புறம் இன்னொரு அனுபவம் என்ன ஹல்வா அனுபவம் என்ன என்ன அதுவும் முள்ளு குத்தின அனுபவம் என்ன அதுவும் அனுபவம் ஸோ எந்த அனுபவமாக இருந்தாலும் அனுபவம் தான் ஸோ இவன் அனுபவிச்சேன் கடவுளை அனுபவிச்சாங்கிறான் எப்படி கடவுள் என்ன கத்திரிக்காயை நீ அனுபவிக்கிறதுக்கு கத்திரிக்காய் பொரியெல்லாம் எடுத்து அனுபவிக்கிறதுக்கு கிடையாது இது சும்மா ஊத்தல் இதெல்லாம் ஸோ இது இது ஒரு சின்ன புரிந்து கொள்ளுதல் இது சுத்தமாக வேஸ்ட்டுன்னு சொல்ல முடியாது சிறிய புரிந்து கொள்ளுதல் கொஞ்சோண்டு புரிஞ்சுக்கிட்டால் தான் அது ஏதோ உலகத்தில் எல்லா அனுபவமாக இருப்பதும் கடவுள் தான் கடவுள் ஏற்றுக்கொண்ட வேஷம் ஆனால் கடவுளுடைய சொரூபத்தை புரிஞ்சுக்கணுன்னா உபதேசத்தில் புரிந்து கொண்டால்தான் வழி வேறு வழி கிடையாது அனுபவிக்க முடியாது ஏன்னா ஏற்கனவே அந்த அனுபவத்தை அனுபவிப்பவனாக இருக்கிறான் எதை அனுபவிச்சேன்னு சொன்னாலும் அந்த அனுபவத்தை யார் அனுபவிச்சான் அதை அனுபவிப்பவனாக இருப்பது கடவுள் அப்போ இது நீ எந்த காலத்துலயும் இது சுத்திக்கிட்டே இருக்க வேண்டியதான் அது முடிவு கிடையாது நான் அனுபவிச்சேன் அனுபவிச்சேன்னு சொல்ற வரைக்கும் நான் யாரெல்லாம் கடவுளை நான் அனுபவிச்சேன்னு சொல்றேன்னா எல்லாம் இன்னும் கடவுள்னா என்னன்னே தெரியாது எமத்துவில் கடவுளை அனுபவிக்கலாம் தியானத்தில் அனுபவிக்கலாம் பாத யாத்திரை அனுபவிக்கலாம் இமயமலையில் அனுபவிக்கலாம் அப்புறம் இப்போ ஒரு புது நோய் ஆரம்பிச்சிருக்கு கைலாஷ் யாத்திரை கைலாஷ் போனால் அனுபவிக்கலாம் இது வருஷம் வருஷம் இது ஒரு ப்ராப்ளம் அங்கே போய் அங்கே உட்காந்துருந்தா வைப்ரேஷன் அங்கே இங்கே அந்த வைப்ரேஷன் அங்கே இந்த வைப்ரேஷன் என்ன வைப்ரேஷன் வேணும்னா அஞ்சு ரூபா டிக்கெட் எடுத்தால் நம்ம ஊர் டவுன் பஸ்ஸில் வைப்ரேஷன் இதுக்காக கைலாஷ் போவானு வைப்ரேஷன் சும்மா ஊத்தல் இதெல்லாம் பிரயோஜனம் கிடையாது உண்மையை பாருன்னு சொன்ன இவன் அனுபவிச்சு அனுபவிச்சுங்கிறான் என்னத்தை அனுபவிச்சு அப்புறம் கொஞ்ச நேரம் அனுபவிச்சேன் அப்புறம் அனுபவத்துலேருந்து வெளியில் வந்துட்டல அப்புறம் என்ன ஸோ உண்மை வருவதும் இல்லை போவதும் இல்லை அது நிலையாக இருப்பது அப்போ அனுபவித்தேன்னா அனுபவம் இல்லாமல் இருந்தது திரும்ப அனுபவம் வந்துச்சு திரும்ப அனுபவம் போயிட்டுது அப்புறம் அது எப்படி கடவுள்ப ஸோ அது கடவுளுக்கு தெரியும் ஆனால் உலகத்தில் எதை எடுத்து சரியாக புரிஞ்சுக்கிட்டாலும் சரியாக அண்டர்லைன் பண்ணணும் எதை எடுத்துக்கிட்டு சரியாக புரிஞ்சுக்கிட்டாலும் அது நேராக கடவுளில் போய் முடியறத பார்க்கலாம் ஸோ இதை தான் நம்ம ஒன்றாவது நிலை ரெண்டாவது நாள் பானையை எடுத்துக்கிட்டு போனோம் சாதாரண ஒரு பானையே கடவுளில் தான் போய் முடியுது அப்புறம் இன்னும் விளக்கமாக நாலாவது நிலையில் பார்த்தோம் நம்ம அனுபவமாக இருப்பதும் கடவுள் தான் எப்படின்னு பார்த்தோம் நம்ம அப்படி அதுவாக இருப்பது கடவுள் அந்த கடவுள்ங்கிறது எது பரம் ஆத்மா ஆத்மானா என்ன ஆத்மானா என்ன ஆத்மானா நான் அர்த்தம் வேற ஒன்றும் பெரிய வார்த்தைலாம் கிடையாது ஆத்மானா நான் நான்கிற வார்த்தைக்கு அர்த்தம்தான் அர்த்தம் பரம் ஆத்மானா என்ன இறுதியான நான் ஏன்னா அதையே பரமன்னு போடுறாங்க சில நேரம் இந்த உடம்ப நான்குறோம் சில நேரம் இது நான்குறோம் சட்டையை பிடிச்சிட்டு நான்குறோம் சில நேரம் என்ன திறமைகளை நான் கவிஞன் திறமையை நான் நான் விஞ்ஞானி அப்படி அப்புறம் நான் குருடன் நான் செவிடன் சில நேரம் உடல் உறுப்பினுடைய திறமை வச்சு நான்கிற இயலாமைகளை வச்சு நான் கோபக்காரன் உணர்ச்சிகளை வச்சு நான்கிற நான் அறிவாளி அறிவை வச்சு ஸோ எனக்கு ஞாபக சக்தி கம்மி நினைவாற்றலை வச்சு இந்த நான்கிறது வேறு வேறு வேறு வேறு இடத்துல சொல்கிறோம் அதனால் இறுதி நான் எது இந்த நான்கிறதெல்லாம் சொல்ல முடியுதுன்னா கடைசி நான் எது அதுக்கு பேர் என்ன பரமாத்மா பரமாத்மா வேற ஒன்றும் கிடையாது பரமாத்மா நான் எங்கேயோ இருக்காருன்னு நினச்சிக்கிறேன் பரமாத்மாவாக இருப்பது பிரம்ம கடவுள் இந்த பரமாத்மாவை புரிஞ்சுட்டா கடவுளை புரிஞ்சுக்கலாம் கடவுளை புரிஞ்சுட்டா பரமாத்மாவை புரிஞ்சுக்கலாம் அப்படி இப்போ ஏத்தத் விஜ்ஞாய இதை தத்துவ ரீதியாக அறிந்து தத்துவ ரீதியாக என்ன அதை பிரித்து பார்த்தா தான் புரியல பிரித்து பார்க்காம நான்கிறதே பிரித்து பார்க்காம இவன் நான்னா என்னன்னே தெரியல கச்சம்ச்சா கச்சம்ச்சான்னு செட்டில் பண்ணிட்டு இருக்கான் நான் கடவுளை அனுபவித்தேன்னு சொல்லும்போதே இவன் சொல்கிறான் நான் கடவுளை அனுபவித்தேன் அப்படின்னு சொல்லும்போது யார் அதை சொல்லுவேன் நான் தான் சுப்பிரமணியன் யார் சுப்பிரமணியன் நான் தோ ஆறு அடி மூணு அங்குலம் நூற்றி எட்டு கிலோ கரெக்டாக முடிஞ்சு போச்சு அங்கேயே முடிஞ்சு போச்சு இன்னும் ஒன்றும் இல்லை சார் எல்கேஜி ஃபெயில்னு தெரிஞ்சு போயிடுச்சு நான் அனுபவிச்சேன்னு போதே முடிஞ்சு போயிடுச்சு அப்புறம் எங்கே வீண் பேச்சு இதெல்லாம் அதனால என்னென்னா இதை திரும்ப திரும்ப இதெல்லாம் கற்பனையிலே வர்றாங்கன்னு அர்த்தம் வேற ஒன்றும் கிடையாது எங்க எல்லாம் கற்பனை தான் ஆனால் கற்பனைனாலும் நூற்றுக்கு நூறு பொய்ன்னு சொல்கிறதுக்கு இல்லை அப்புறம் என்ன நான் அனுபவித்தேன்னு நான் கடவுளை அனுபவித்தேன்னு ஒருத்தர் சொல்கிறான்னு வச்சுக்கோம் அது நூற்றுக்கு நூறு பொய் கிடையாது ஏன் ஏன்னா நீ பிறந்ததுலேருந்து அனுபவிச்சது எல்லாம் கடவுள் தான் சட்னி அனுபவிச்சப்ப சாம்பார் அனுபவிச்சப்ப உப்பு மிளகா புளி அனுபவிச்சப்ப மழையை அனுபவிச்சப்ப வெயில் அனுபவிச்சப்ப எல்லாத்துலேயுமே நீ கடவுளை தான் அனுபவிச்சேன் அப்புறம் இதை நான் இப்படி பொய்ன்னு சொல்கிறது அப்புறம் தியானத்துலேயும் நான் அனுபவிச்சேங்கிற கரெக்டு நீ என்னத்தெல்லாம் அனுபவிச்சியோ அதெல்லாம் கடவுள் தியானத்துலேயும் என்னத்தையும் அனுபவிச்சா அதெல்லாம் கடவுள் ஆனால் தியானத்தில் தான் கடவுள் அனுபவித்தேன் மீதியெல்லாம் கடவுள் இல்லைன்னு நீ சொல்கிறல்ல அதுதான் உன்னுடைய குருட்டுத்தனம் அது உன்னுடைய குருட்டு ஸோ இதெல்லாம் வந்து வெறும் நம்பிக்கையிலேயே வாழ்க்கையை ஊட்டி வருஷங்களை ஊட்டி பணத்தை விரயம் பண்ணி அலைச்சல் எல்லாம் அதனால் இது வந்து தத்துவ ரீதியாக அறிய வேண்டும் தத்துவ ரீதியாக அறியணுங்கிறதுக்கு தான் நம்ம ரொம்ப விளக்கமாக பண்ணியிருக்கோம் ஒன்றாவது நிலை மூணாவது நாளில் ஆரம்பிச்சு தத்துவ ரீதியாக அக்கு வேற அணி வேற பிரித்து விட்டுருவோம் எல்லாம் இந்த சிருஷ்டி எப்படி நடக்குது அப்படிங்கிறத அப்படி பிரிஞ்சால் தான் மைண்ட் ரிலீஸ் ஆகிறத பார்த்துருப்பீங்க அப்பயே பார்த்துருப்பீங்க ஒன்றாவது நிலையிலேயே பார்த்துருப்பீங்க அப்படி அப்படி எதையுமே அக்கு வேற அணி வேற பிரித்தா தான் புரியும் இப்போ குழந்தைகிட்ட இங்கே பாரு காட்டன் இருக்குன்னா தெரியறதில்ல அவருக்கு அப்போ என்ன முதல்ல இந்த சட்ட துணியை பிரிக்கணும் பிரிச்சுட்டு துணியை எடுக்கணும் ஒரு பிட் பிட்டு துணியை அப்புறம் அதுலேருந்து நூலை எடுத்து காட்டணும் அப்புறம் அந்த நூலை பிரித்தா நூல் இழை வருது அந்த நூல் இழையவும் பிரித்தா பஞ்சு வருது அப்பா இங்கே பாரு காட்டன் கரெக்டாக இப்போ காட்டன் ஒரு பீஸில் காட்டின உடனே அவன் சொல்கிறான் ஆமாம் சட்டப்பூரா காட்டன் தானே அப்படின்னு கரெக்ட் ஆனால் அது குறிஞ்சியை வைக்கிற வரைக்கும் நீங்கள் பயணம் பண்ணி தான் ஆகணும் அந்த பஞ்ச காட்டலைன்னா அவ என்றைக்குமே இதை காட்டன் நம்பிக்கிட்டு இருப்பாளே தவிர காட்டன்னா என்னன்னே தெரிஞ்சிருக்காது அவரு என்னன்னு தெரியாமல் நம்பிட்டு சட்டையில் காட்டன் இருக்காமா எங்கன்னு தெரியல இது வேற சட்டையில் காட்டன் இருக்காமா வெளியில் சொல்கிறது எங்கன்னு தெரியலங்கிறது உள்ளுக்குள்ளேயே இருக்கும் அது வெளியில் சொல்லிக்கிறது இல்லை எங்கன்னு தெரியல எங்கேயோ சட்டைக்குள்ளே காட்டுன்னு இருக்காமா எங்கன்னு தெரியல எங்கேயோ கடவுள் இருக்காராம்மா இப்படியே போயிட்டு அப்புறம் நம்பு அப்புறம் ஏதோ இருக்குது கடவுள் இல்லாமல் இருப்பாரா அது ஒரு நம்பிக்கை சட்டைன்னா காட்டன் இல்லாமல் இருக்குமா அது ஒரு நம்பிக்கை நம்பிக்கை அதனால எல்லாம் எத்தனை ஆயிரம் பிறவிக்கு எத்தனை கோடி பிறவிக்கு வேணாலும் இந்த கதையெல்லாம் வச்சுக்கிட்டு இருக்கிறவங்க சுற்றிக்கிட்டே இருக்க வேண்டியதாக எல்லாம் ஒன்றும் முடிவு கிடையாது அதெல்லாம் வீண் நம்பிக்கைகள் ஆனால் ஏதோ அந்த வீண் நம்பிக்கைனால வச்சானே கடவுள் மேலே வச்ச நம்பிக்கை ஒரு புண்ணியத்தை கொடுத்துரும் அந்த புண்ணியத்தினால என்னவோ அடுத்த பிறவி நற்பிறவி அடைஞ்சிடும் ஏதோ ஒரு பிறவி நல்ல புத்தி ஒருவேளை அந்த பிரிவிலையும் இது போல் கடவுள் நம்பிக்கைகள் இருந்துச்சுன்னா திரும்பவும் நல்ல பிரிவு அடைவோம் அப்படி ஒரு புண்ணியம் இருக்கு அதான் திரும்ப திரும்ப பிறந்துட்டு இருப்பான் அது பிறவி நிற்காது அதுக்கெல்லாம் பெரிய ஞானம் கிடையாது அதனால தான் தெளிவாக இங்கே சொல்கிறாரு ஏத்தத் விஜ்ஞாய இதனை அறிந்து அப்புறம் அதுக்கு மேலே ததா ஞானம் ஞேயம் இதான் ஞானத்தை உண்மை அறியும் சாதனம் அப்புறம் ஞேயம் அறியப்பட வேண்டியது ஏன்னா அறியப்பட வேண்டியதுன்னு தான் சொல்லியிருக்காங்களே தவிர இதில் பதினெட்டில் அனுபவிக்கப்பட வேண்டியதுன்னு இங்கே இல்லை கரெக்ட் அதில் படித்து பாருங்கள் மொழிபெயர்ப்பில் கூட பதினெட்டாவது ஸ்லோகத்தில் இவ்விதம் க்ஷேத்திரத்தினுடைய சுரூபமும் அவ்விதமே ஞானமும் அறிய வேண்டிய பரமாத்ம சுரூபமும் சுருக்கமாக சொல்லப்பட்டன அறிய வேண்டியதுன்னு தான் சொல்லியிருக்கு அனுபவிக்க வேண்டியதுன்னு எங்கேயுமே இல்லை இதெல்லாம் சும்மா இங்கே பல பேர் அனுபவிக்க வேண்டியதுன்னு எதுவும் சேர்த்துக்க வேண்டியது இல்லை என்ன புத்தகத்தில் எந்த அர்த்தத்தில் சொல்லப்படுறது தெரியாது அதுதான் என்னமோ தியானம் பண்ண வேண்டியது நீங்கள் எங்கே உட்காந்துருங்க நீங்கள் ரெண்டு மணி நேரம் ஏதாவது ஒன்று நடக்கும் அதில் ஒரு அனுபவம்லாம் வந்து அதெல்லாம் வந்து கடவுள் அனுபவம்னு முடிவு சும்மா எங்கேயாவது தியானம் பண்ணிட்டு தான் எங்கேயோ ஒரு மரத்தடியில எங்கேயோ கோயிலில் வீட்டில் வித்தியாரியில் தொடர்ந்து சும்மா கிளாஸ்ல உட்காந்துருக்கும் போதே மூட்டு வலி வருது ஏதோ ஒரு அனுபவம் வருது ஆனால் கிளாஸை கவனிக்கிறதுனால என்ன அனுபவம் நடக்குதுன்னு நீங்கள் சரியாக கவனிக்கிறதில்ல ஆனால் எதுவுமே செய்யாமல் உட்காந்துருந்து பாருங்கள் ஏதோ ஒரு அனுபவம் மாதிரி வரும் ஸோ அதை வந்து இவங்க உடனே பிடிச்சிக்க முடியுது எல்லாம் நம்மளும் அப்படி தான் டிசைன் டிசைனாக கடவுள்னா அனுபவம்னு நினச்சிக்கிறோம் அனுபவம் கிடையாது அறிய வேண்டியது அப்படின்னு புரிஞ்சுக்கிறோம் ஏற்கனவே எல்லா அனுபவமாக இருக்கிறது கடவுள் அப்புறம் புதுசாக போய் என்னத்தை அனுபவிக்கிறது அறிபவனுடைய உண்மை அறியப்பட்டவைகளுடைய உண்மை அனுபவங்களுடைய உண்மை இதை அறிய வேண்டும் அதான் எல்லா புஸ்தகத்துலேயும் எல்லா புஸ்தகத்துலேயும் எல்லா ஆன்மீக சாமியார்களும் சாமியார்கள்னால் இந்த இந்த பரம்பரை சன்னியாசிகள் அப்படி பேச மாட்டாங்க பல பேர் இடையில பல பேர் விளக்கம் கொடுக்கும்போதுலாம் அனுபவம் அனுபவம் அனுபவம் அனுபவிக்கணும் அனுபவிக்கணும் இதை நம்பிக்கிட்டு வாழ்க்கையில் போய் போய் ஏமாந்து ஏமாந்து என்னத்தை அனுபவிச்சான் என்னத்தையும் அனுபவிச்சான் அனுபவிக்கலன்னு சொல்லலாம் ஆனால் எதை அனுபவிச்சானோ அதுவாவது கடவுள் கிடையாது அதுவாவது ஆத்ம ஞானம் கிடையாது ஈஸ்வராங்கிற பவனையோட தான் பார்க்கணும் இறைவன் கர்மா கர்ம பலதாத்தா அப்படிதான் பார்க்கணும் கடவுளுங்கிற பாவனையோட பார்க்க தெரியல கடவுளுங்கிற பவனை வகுப்புல புரிஞ்சுக்கிறது புரிஞ்சுக்கிட்டு வாழ்க்கை பூரா புரிஞ்சுட்டு இருக்கதான் வகுப்புல இன்னும் புரிஞ்சு சொன்னா வகுப்பை விட்டு எழுந்திரிச்சதும் இல்லைன்னு இல்லை கடவுளுங்கிற பவனை வந்து புரிஞ்சுக்கிறதுக்கு தான் அது கூட ஒரு நல்ல புலருக்கு ஸோ அது வந்து நடைமுறைக்கு கிடையாது கடவுள் அறிவு வந்து நடைமுறைக்கு கிடையாது நடைமுறைக்கு வந்து இறைவன்கிற அறிவு தான் புரியுதுல்ல இறைவன் என்ன மாசற்ற ஆட்சியை செய்வன் கர்ம பலதாத்தா புண்ணிய பாப்பங்களை படியளக்கும் அந்த அறிவு தான் நடைமுறைக்கு கடவுள் அறிவுங்கிறது எதுக்கு அது புரிஞ்சிக்க மட்டும் ஒரு கடவுள் எல்லாமே இருக்கிறாரு அதான் உண்மை அதை வச்சுட்டு என்ன பண்ண போறீங்க கடவுள் தான் சாப்பாடாகவும் இருக்கிறார் கடவுள் தான் மிளகா கருவேப்பிலையாகவும் இருக்கிறார் கடவுள் தான் பாயசமாகவும் இருக்கிறார் ஆனால் மிளகா கருவேப்பிலையை தூக்கிட்டு பா தூக்கி போட்டுட்டு பாதி மீதியை சாப்பிட்றோமே கடவுள் தான் ஸ்பூனாகவும் இருக்கிறார் கரண்டியாகவும் இருக்கார் தட்டாகவும் இருக்கார் ஆனால் தட்டு கரண்டியெல்லாம் நம்ம சாப்பிட்றது இல்லையா கரெக்ட் ஸோ அப்போ கடவுள் தத்துவம் வந்து நடைமுறைக்கு உதவாது அப்படின்னு இவங்க பல பேர் கடவுள் தத்துவத்தை நடைமுறைக்கு கொண்டு வராங்க இப்படி அந்த விதத்துல பாராட்டணும் தயானந்த சுவாமி அதான் சொல்லுவாரு அப்பா நல்ல வேலை அமைதியா இருக்கான் இவன் பண்ற தொல்லை தாங்காது அது அதனால ஒரு புண்ணியம் இருக்கு அதனால ஒரு அடுத்த பிறவி நல்ல பிறவி என்ன பாவம் செய்யலை இவன் பாவம் செய்யறது குறைஞ்சி போச்சு அதனால கெட்டது செய்யாம அவன் அது ஒரு விஷயம் அந்த விஷயம் அந்த விதத்துல அவன் அது ஒரு உயர்ந்த நிலைன்னு சொல்லிட்டு போய்கிட்டு இருக்கலாம் இவர் அட்லீஸ்ட் ஊரை தொல்லை பண்றது இல்லை ஏமாத்துறது இல்லை பொய் சொல்றது இல்லை தெரியறது இல்லை அவன் மனசாட்சிக்குன்னு பயப்படுறான் அந்த வகையில் அவன் வந்து ஒரு நல்ல நிலையில் இருக்கான் அவ்வளோ அப்படிதான் அதை ஒத்துக்க வேண்டியிருக்கு அதனுடைய இடம் அப்படி அறியப்பட வேண்டியதா இருக்கிறதுனால தான் இதை திரும்ப வந்து பத்தொன்பதாவது ஸ்லோகத்திலிருந்து விளக்குறார் எடுத்து அப்படி பிரகிருதி புருஷாவை பிரித்து புரிந்து கொள் புருஷா உண்மை மெய்ப்பொருள் பிரகிருதி காட்சி அந்த காட்சியும் இந்த மெய்ப்பொருளும் ஆரம்பத்திலேருந்தே இருக்கிறது அது ஏன்னு பார்த்துட்டோம் தங்கத்தை வச்சுக்கிட்டு உருவமே இல்லாத தங்கத்தை காட்ட முடியாது உருவம் இல்லாத எந்த உருவத்தையும் இருக்காத தங்கத்தை இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறதில்ல அதுபோல் எந்த வேஷத்தையும் இருக்காத கடவுளுங்கிற பேச்சும் கிடையாது அது புரிந்து கொள்ள தான் முடியுமே தவிர உருவத்தை நீக்கி தங்கத்தை புரிஞ்சுக்க தான் வேணும் கரெக்ட் உருவம் இல்லாமல் நான் தங்கத்தை பார்க்கணுன்னா அது முடியாது புரிந்து கொள்ளத்தான் வேண்டும் அப்படி விகாரங்களும் குணங்களும் கூட பிரகிருத்தியிலிருந்து தோன்றியவைகள் அப்புறம் காரிய கரண கர்த்திருவங்களில் நான் செய்கிறேங்கிறதுல பிரகிருதி கேத்து இது எங்க இருபதுல சொன்னார் அப்புறம் சுகதுக்கான போக்திருத்துவே சுக துக்கங்களை அனுபவித்தலில் புருஷக ஹேத்து அச்சா இது எங்க இருபதுல ரெண்டாவது வரியில சொன்னார் அப்புறம் இந்த இருபத்தி ஒன்னாவது ஸ்லோகத்தை சொல்றாரு புருஷக புங்கே புருஷன் தான் அனுபவத்திற்கு காரணம் அனுபவி அனுபவிப்பவன் எதனால பிரகிருதி ஸ்தக பிரகிருத்தியில் இருந்து கொண்டு பிரகிருதி ஜான் குணான் இருந்து தோன்றிய குணங்களை அனுபவிப்ப அனுபவிக்கிறான் அல்லது அனுபவிக்க காரணமாக இருக்கிறான் அதுக்கு காரணம் என்ன குணசங்க அசிய அசிய குணசங்க அப்படின்னா அவருடைய குணசங்கம் இந்த குணத்தோட இணக்கம் வச்சுக்கிட்டாரு அந்த இணக்கம் அந்த காட்சிக்கு காரணம் இணக்கம் காரணம் இப்போ நல்ல உள்ள இந்த வெள்ளை கலர் தண்ணி பாட்டில் இருக்கா இல்லை வெள்ளை கலர் வாட்டர் பாட்டில் இருக்கா இல்லை சரி இல்லை பரவாயில்ல எழுதி வைக்கணுமா நானே ம் சரி ஆ பரவாயில்ல பரவாயில்ல வேண்டாம் விடுங்க சும்மா வாங்க இப்போது உதாரணத்துக்கு வாங்க இங்கே வாங்க இப்போது இந்த கண்ணாடி இருக்கு இப்போ இந்த கண்ணாடி என்ன கலரில் தெரியுது ரோஸ் கலரில் தெரியுது இப்போ என்ன கலரில் தெரியுது வெள்ளை கலரில் இப்போ என்ன கலரில் தெரியுது ஒரு ஸ்பட்டிகத்தை எடுத்து எந்த கலரில் வைக்கிறோமோ அந்த கலர் ஆன மாதிரி தெரியும் என்ன காரணம் குணசங்ககா அதான் தான் டார்ச் லைட் இருக்கா இல்லை மொபைலில் லைட் இருக்கா டார்ச் லைட் இருக்கா மொபைலில் இது நம்ம நாலாவது நிலையில் பார்த்துருக்கோம் இந்த உதாரணம் பாருங்கள் இப்போ என்னாச்சு ஆஹ் இது நல்ல எக்ஸாம் இப்போ தண்ணீர் பளிர்னு தெரியுது தண்ணீர் பளிர்னு தெரியுது தண்ணீருடைய சுபாவமா இதான் குணசங்ககம் அப்படி இணக்கத்தினால் இந்த தண்ணீருக்கு இந்த வெளிச்சத்தினுடைய இணக்கத்தினால என்னாச்சு இப்ப வெளிச்சத்தினுடைய தன்மை அதுக்கு வந்த மாதிரி ஒரு காட்சி அப்போ இந்த பிரகிருத்தியோட கூட்டினால இது எப்படி எப்படி ஆஃப் பண்ண அப்போ பிரகிருத்தியினுடைய கூட்டினால என்ன ஆகுது கூட்டணி பிரகிருத்திங்கிற வேஷத்தில் இருக்கிறான் அந்த வேஷத்தை ஏற்கும்போது பிரகிருத்தி குணங்களை உடையது பிரகிருத்தினுடைய குணங்களால இவன் வந்து எல்லாத்தையும் அனுபவிக்கிறவன் தான் சும்மா எல்லாமே அவனுக்கு என்ஜாய்மெண்ட் தான் ஆனால் அவன் வந்து அதனால் குதிக்கிற மாதிரியும் அதனால் ஒடிஞ்சு விடுற மாதிரியும் ஒரு காட்சி ஏன் அந்த லைட் அடிக்கும்போது லைட்டு குதிக்கலைன்னாலும் இந்த தண்ணீர் குதிக்கிறதுனால லைட்டு குதிக்கிற மாதிரி தெரியும் அப்படி குணசங்க இதுதான் சங்ககா அந்த இணக்கத்தினால இந்த உண்மையிலேயே புருஷன் இந்த பரம் ஆத்மா பாதிக்கப்படாதவன்னா கூட ஆ வாங்க உட்காருங்க பாப்பா உட்காருங்க உட்காருங்க உட்காருங்க பாதிக்கப்படாதவன்னா கூட பாதிக்கப்பட்ட மாதிரி தெரியறான் காரணம் என்ன வாமா போன்மா இல்லை இருக்கீங்களா இருந்து தான் போகணுமா இது என்ன பத்து மணி ஆகும் இப்படியே ஆ அப்படி குணசங்ககா அசிய இந்த குணசங்கம் இந்த இணக்கம் தான் இந்த சுகதுக்கங்களுக்கு காரணம் போன்ற காட்சி ஆக்சுவலாக சுகதுக்கம்னு கிடையாது ரெண்டுமே ஆனந்தம் தான் ஆனந்தம்னா என்னன்னு நாலாவது நிலையில் விளக்கம் சொல்லியிருக்கோம் ஆனந்தம்ங்கிறது சுகதுக்கம் கிடையாது நம்ம தமிழில் சொன்னால் நிம்மதி அப்படின்னு சொல்கிற பாருங்க அமைதியான நிலைமை அந்த நிலை தான் ஆனந்தம்ங்கிறது அந்த ஆனந்தமான நிலையில் இருந்துக்கிட்டு இவன் வந்து குதிக்கிறான் அப்புறம் வந்து சில நேரம் உற்சாகத்தில் குதிக்கிறான் சில நேரம் துயரத்தில் ஒடிந்து விழுகிறான் இதெல்லாம் அதான் இங்கே சுகதுக்கானாம்னு இருபதாவது சுலோகத்தில் சொல்லியிருக்காரு சுகதுக்கானாம் கேத்துகு உச்சியத்தே இந்த சுகதுக்கங்களுக்கு உண்மையிலேயே நேரடி காரணம் கிடையாது ஆனால் குறுக்க இந்த பிரகிருத்தி வர்றதுனால பிரகிருத்தி ஏற்றத்தாழ்வுகளை உடையதாக இருக்கிறதுனால இவ வந்து சுகதுக்கத்தை அனுபவிக்கிற மாதிரி ஒரு காட்சி வேற ஒன்றும் கிடையாது தான் இங்கே வந்து குணசங்கக அஸ்ய அப்படின்னு இருபத்தி ஒன்றாவது சுலோகத்தில் ரெண்டாவது வரியில் சொல்கிறாங்க அதனால் அப்படி ஒரு தோற்றம் காட்சி ஏற்படுகிறது எப்படி எங்க சத் அசத் யோனி ஜென்மசு சத் யோனி அசத் யோனி உயர்ந்த பிறவிகள் தாழ்ந்த பிறவிகள் இந்த மாதிரி விதவிதமான பிறவிகளை ஏற்றுக்கொண்டே போய் அவன் வந்து சுகதுக்கங்களை அனுபவிக்கிறான் இது வரைக்கும் பார்த்தோம் இதெல்லாம் கொஞ்சம் சிக்கலாக தான் இருக்கும் எல்லாத்தையும் இதெல்லாம் எதுக்கு பேசுகிறாருன்னு உங்களுக்கு தோணும் பேசி முடித்தா தெளிவு வரும் அவ்வளோதான் அப்படின்னு நம்புகிறார் நானும் நம்புகிறேன் அப்புறம் இதெல்லாம் வச்சுக்கிட்டு இருபத்தி ரெண்டு வரணும் அப்பதான் புரியும் அதனால தான் இதெல்லாம் கவனமா வச்சுக்கணும் கையில உபதிரஷ்டானுமந்தாச்ச भर्ता भोक्ता महेश्वरः परमात्मेति चाप्युक्तः देहेऽस्मिन् पुरुषः परः அப்படி இது கொஞ்சம் நுணுக்கமாக பார்க்க வேண்டியது அதுக்காக தான் இப்போ தயாரிப்பு வேலையை பண்ணி வச்சுருக்கேன் இப்போ என்ன இதில் என்னென்ன வார்த்தை இருக்குன்னு சொல்கிறேன் அது கொஞ்சம் கவனிக்கணும் திருப்பி சொல்லியிருப்பாங்க ஏன் கீழே அதெல்லாம் எடுத்ததுனால பொருந்துச்சா இந்த சக்கரத்து கீழே இருக்கிறாங்க ஆ சக்கரத்து கீழே ஆ எடுப்போம் திரஷ்டா திரஷ்டன்னு என்ன பார்ப்பவன் நம்ம ஒரு வார்த்தை பார்த்துருக்கோம் திருஷ் திருஷ்ட பலன் அதிருஷ்ட பலன் அதிலிருந்து வர்றதா திருஷ்டா பார்ப்பவன் உபதிருஷ்டா அப்படின்னா கூர்ந்து பார்ப்பவன் அனுபவிப்பவன் வேடிக்கை பார்ப்பவன் அப்படி உபதிருஷ்டன்னா அதுவாக இருந்து கொண்டு வேடிக்கை பார்ப்போம் இப்போ இந்த பாட்டிலுக்கு நான் ஒரு திரஷ்டா ஆனா நான் இந்த பாட்டில விட்டு வெளியில இருக்கேன் கரெக்ட் ஆனா என்னுடைய கனவுக்கு நான் உபதிரஷ்டா புரிஞ்சுத வித்தியாசம் இந்த பாட்டிலுக்கு நான் திரஷ்டா ஆனா என்னுடைய கனவு உலகத்திற்கு நான் யாரு உபதிரஷ்டா எப்படி கனவு உலகமாக நானே இருந்துகிட்டு கனவை வேடிக்கை பார்க்குறேன் கரெக்ட் அது பேர் உபதிரஷ்டா அப்படி அந்த வேஷத்தில் இருந்துக்கிட்டு அதை அனுபவிப்பவன் அதான் உபதிரஷ்டா இதில் என்ன போட்டிருக்காரு விளக்கம் சாட்சியாக இருப்பதால் உபதிரஷ்டான்னு போட்டிருக்காங்க உபதிரஷ்டான்னா என்ன அப்படி இருந்து கொண்டு அந்த வேஷத்தில் இருந்து கொண்டு வேடிக்கை பார்ப்போம் அந்த வேஷம் அவனை விட்டு அப்பால் கிடையாது உப்ப அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கு அந்த உப்பங்கிற வார்த்தையை நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம் எங்க பார்த்துருக்கோம் மூணாவது லெவல்ல அதெல்லாம் எப்ப சார் நடந்தது இல்லைங்களா உபாசனம் உபாசனை உப்பன்னா சாமீப்பியே இணைந்து அப்படிங்கிற அர்த்தத்தில் இன்னொன்று இருக்குது உப்பநயனம் அப்படிங்கிற வார்த்தை பார்த்துருக்கோம் எங்கள் மூணாவது நிலையில் வர்ணாசிரமம் பார்க்கும்போது ஆசிரமம் அந்த குருஜிகிட்ட கொண்டு போய் குருகுலத்தில் விட போகும்போது என்ன பண்ணுறாங்க உப்பநயனம் பண்ணுறாங்க அப்படின்னா கொண்டு போய் சேர்த்தல் இணைத்தல் உப்பன்னா இணைந்திருத்தல் இணைத்தல் அப்படி உப்ப திரஷ்டா உப்பதிரஷ்டன்னா திரஷ்டா பாட்டில் வேற நான் வேற கரெக்ட் இங்கே நானும் பாட்டிலும் ஒன்று கிடையாது கனவுல கனவாக இருப்பவனே நான் அப்படி இருந்து கொண்டு நான் கனவை வேடிக்கை பார்க்கிறேன் அப்போ உபதிரஷ்டா அப்புறம் இன்னொன்று கனவுக்கு எனக்கு என்ன சம்பந்தம் அப்படின்னா கனவு எனக்கு அறியப்பட்டது நான் கனவினை அறிபவன் அறிபவன்கிறதுனால சாட்சிங்கிற ஸ்டேட்டஸ்க்கு வந்துடுற லட்சணத்துக்கு அதுதான் இங்கே போட்டிருக்கிறாங்க ஆனால் வெறும் சாட்சி மட்டும் இல்லை உபதிரஷ்டங்கிற வார்த்தைக்கு அர்த்தம் என்ன அதுவாக இருந்து கொண்டு அதை வேடிக்கை பார்ப்பவன் திரஷ்டா உப்ப அதுவாக இருந்து கொண்டு திரஷ்டா வேடிக்கை பார்ப்பவன் சாட்சி அறிபவன் அப்போ உபதிரஷ்டா இப்போ அதுவாக இருந்து கொண்டு வேடிக்கை பார்ப்பவன் அனுபவிப்பவன் அப்புறம் நம்ம இன்னொரு இடத்துலையும் உப்புங்கிறது பார்த்துருக்கோம்னு நினைக்கிறேன் உபாதானம் காரணம் நிமித்தம் காரணம் உபாதானம் காரணம் அந்த இடத்துலலாம் இந்த உப்பங்கிறதுக்கு என்ன அர்த்தத்தில் வந்திருக்கோ அதே அர்த்தம் தான் இங்கேயும் புரிஞ்சுக்க வேண்டியது உபத்ரஷ்டா அப்புறம் அனுமந்தாச்ச அனுமந்தா அப்படின்னா என்ன அனுமதி அப்படின்னா அனுமதி கொடுக்கறதுன்னா என்ன அனுமதி நம்ம தமிழ் வார்த்தை அனுமதி என்ன பர்மிஷன் கொடுக்கறது அப்படின்னு சொன்னால் இன்னும் நல்லா புரியும் ஸோ பர்மிஷன் கொடுக்குறது அனுமந்தா பர்மிஷன் கொடுப்பவர் அனுமதி கொடுப்பவர் பேர் அனுமந்தா எதுக்கு இந்த காட்சிகளுக்கெல்லாம் அனுமந்தா இந்த காட்சி இருக்கிறதுக்கு அனுமதி இப்போ கனவு காட்சி இருக்குன்னா எதனால் இருக்கு கனவு காண்பவன் அனுபவி அனுமதிச்சதுனால அவனே தூங்க போயிருக்கலன்னு வச்சுப்போம் கனவு காட்சிக்கு வாய்ப்பு இல்லை ஸோ அவன் அனு அவன் அனுமதிக்கிறான் யாரு இந்த அறிவு முதலில் அனுமதிக்கிறான் பிறகு அந்த அறிவு அந்த காட்சிகளை ஏற்றுக்கொள்கிறது அப்போது அந்த வேஷத்தில் இருப்பவனும் அவன்தான் அந்த வேஷத்துக்கு அனுமதி கொடுத்தவனும் அவன்தான் உபதிரஷ்டா அனுமந்தாச்ச சென உங்கிற அர்த்தத்துல அதுவும் இதுவும் எதுவும் அப்படின்னு பர்த்தா பர்த்தன் என்ன பர்த்தங்கிற வார்த்தை உங்களுக்கு பழக்கம் இல்லைன்னா பர்த்தன்னா பாதுகாவலன் அதனால தான் பல இடத்துல வந்து வீட்டுக்காரங்க பேர் பர்த்தான்னு சொல்லுவாங்க சில ஃபேமிலி சில ஊர்லலாம் அப்படி வழக்கம் இருக்குது இவர் தாங்க என்னுடைய பர்த்தா அப்படின்னு பர்த்தான்னா கணவர் ஸோ பர்த்தா போஷிப்பவர் பராமரிப்பவர் பாதுகாப்பவர் போஷிப்பவர் போஷிப்பவர்னா தழைத்து வளர வைப்பவர் அப்படிங்கிற பேர் பர்த்தா எல்லா உயிர்களையும் போஷிப்பவர் எல்லா உயிர்களாக இருப்பது அவர் தான் அந்த உயிர்கள் வளர மழையாக இருப்பதும் அவர்தான் அந்த மழையாக இருந்து கொண்டு அந்த உயிர்களை வளர வைக்க சக்தியாக இருப்பதும் வளர வைக்கும் குணமாக இருப்பதும் அவர்தான் அந்த வளர வைக்கும் குணம் வாழ வைக்கும் குணம் இருக்குல்ல அதுக்கு பேர் தான் பர்தா அப்போ காட்சிகள் அதுக்கு உபதிரஷ்டா அவர் அந்த காட்சிகளாக இருந்து கொண்டு காட்சியை வேடிக்கை பார்ப்பது அவர் அந்த காட்சியில் இருக்க அனுமத்தா அனுமதித்தவர் அவர் போயிட்டு போது இருந்து தொலைட்டும் அப்படின்னு இருக்கட்டும் அதான் பார்த்தோம் சோகாமயத்தை பகுசியம் அப்படின்ட்டு அப்புறம் பர்த்தா அந்த காட்சிகளில் இருக்கும் உயிர்களை வாழ வைப்பதும் அந்த காட்சிகளை தொடர்ந்து இருக்க வைப்பதும் அவர் தான் பர்த்தா அதுக்கு மேலே அடுத்த ஒரு என்ன போக்தா போக்தான்னா என்ன நேற்று பார்த்தோம் போக்தன்னா முக்கியமான வார்த்தை போக்தா என்னாச்சு சமஸ்கிருத கிளாஸ் தான் எழுதிக்கிறீங்க போக்தா அப்படின்னா என்ன புஜ்ஜுங்கிற எழுத்து புஜ்ஜில் என்ன எதிர்பார்த்து ஞாபகம் ஞாபகம் புஜ் இப்போதான் உங்களுக்கு சமஸ்கிருதத்திலே சொன்னாங்க புஜ் அப்படின்னா அதுக்கு இந்த புஜ்ஜினா என்னது புக்குன்னு மாறும் புக்குன்னு மாறி அப்புறம் என்னாகும் போக்குன்னு மாறும் இந்த போக்லேருந்து நமக்கு தெரிஞ்ச வார்த்தை என்ன போகி ஞாபகம் போகி அனுபவிப்பவன் போகி பண்டிகை அனுபவிப்பவர்கள் கொண்டாடும் பண்டிகை அப்புறம் போக்தா போக்தான்னாலும் போகினாலும் உண்டாகும் தெரியுங்களா அதுல இருந்து இன்னொரு வார்த்தை சொன்னோம் விவசாயத்துல என்னது போஜனம் அதுல இருந்து வரும் இந்த புஜ்ஜில இருந்து நேரடியா அப்படி போகுது புஜ்ஜி நேரடியா அப்படி போச்சுன்னா போஜ்னு ஆகும் ஆஹ் போகம் போஜ்னு ஆகி போஜனம் சாப்பாடு அப்புறம் போகம் அப்படின்னு பார்த்தோம் எத்தனை போகம் விவசாயம் ஸோ இதெல்லாம் எதுல இருந்து புஜ்ஜுங்கிறது புஜ்ஜு அனுபவி அனுபவம் அனுபவிங்கிறார் அப்போ போக்தா அப்படின்னா என்ன அனுபவிப்பவன் அப்போ போக்தா இந்த காட்சி எல்லாம் இருந்து இதை அனுபவிக்க ஆள் இல்லைன்னு என்னச்சு அனுபவிக்கவே ஆள் இல்லைன்னு வச்சுக்கோ உலகம்லாம் இருந்துச்சு உலகத்தை அனுபவிக்கவே ஆள் இல்லைன்னா நினைக்க வைக்கிறது தரமா இருக்கு அப்போ உலகத்தை அனுபவிப்பவராக இருப்பதும் அவர்தான் எவர் மகேஸ்வரக போட்டரா போக்தா மகேஸ்வரகா இத்தனை ஸ்டேட்டஸ்லயும் இருக்கிறது யாரு இந்த மகேஸ்வரா இந்த ஒரு வரையை புரிய வைக்கிறதுக்கு இத்தனை பிரிச்சு காட்டினார் முன்னாடி மூணு ஸ்லோகம் ஸ்லோகங்கள்ல எல்லாத்தையும் பிரிச்சு காட்டி அத்தனையிலும் இருப்பது விளக்கம் சொல்லாம சொல்லியிருந்தாலும் புரிஞ்சிருக்கும் போல இருக்கு விளக்க சொன்னாதான் தூங்க வைக்கிது அப்புறம் எழுப்பி விடுறாரு இதை சொல்றதுக்கு தான் அவர் அப்படி ஒரு சுத்தி சுத்தி வந்தார் பர்த்தா போக்தா மகேஸ்வர இதுதான் கிடைக்க புரிஞ்சுக்க வேண்டியது பர்த்தா இங்கு இருக்கும் எல்லா உபதிரஷ்டா காட்சிகளாக இருந்து கொண்டு காட்சியை வேடிக்கை பார்ப்பது அப்புறம் அனுமந்தா இந்த காட்சிகள் இருக்க காரணம் அனுமதி கொடுத்தவர் வர்த்தா இந்த காட்சிகளை பராமரிப்பவர் போக்தா இந்த காட்சிகளை அனுபவிப்பவர் மகேஸ்வரக வேற யாரும் கிடையாது அப்படின்னா என்ன அதில் புரிஞ்சுக்கணும் நீ எதையாவது அனுபவிக்கிறேன்னு வச்சுக்கோ அல்வா சாப்பிட்ற சூப்பராக இருக்கே மைசூர் பா அம்மா செஞ்ச மைசூர் பா மாமியார் செஞ்ச மைசூர் பா வா சூப்பராக இருக்கே அந்த அனுபவம் அனுபவித்தது யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாட்சாத் மகேஸ்வர சொல்லும்போது ஒரு அனுபவம் சாப்பிடும்போது ஒரு அந்த அனுபவத்தையும் சொல்ற அனுபவத்தை அனுபவிக்கிறது அவர் தான் சாப்பிட்ற அனுபவத்தை அனுபவிக்கிறது அவர் தான் போக்தா மகேஸ்வரகா அப்ப என்ன எந்த ஒன்றை பார்த்தாலும் நான் இந்த பாட்டில் பார்க்குறேன் அல்லது இந்த சாக் பீஸ் பார்க்குறேன்னு சொல்லும்போது இந்த சாக் பீஸை உண்மையிலேயே பார்ப்பது யார் மகேஸ்வர மகேஸ்வரர் அவர் தான் பார்க்குறேன் பேர் முடியாது நம்ம நினச்சி தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் நான் என்ற வேஷத்தில் அதான் இதெல்லாம் என்ன இதெல்லாம் என்ன இந்த இது பிரகிருதி விகாரம் இந்த நான்கிறதுக்கு நம்ம தப்பு தப்பாக அடையாளம் கொடுக்குறோமே அதெல்லாம் விகாரங்கள் பிரகிருதி விகாரங்கள் அதனுடைய குணங்கள் தான் என்னென்னத்தையோ கொண்டு வருது தொடர்புகள் எல்லாம் கொண்டு வருது அப்புறம் என்ன ஆகுது கடைசியாக அதெல்லாம் அனுபவிக்கிறது யாரு மகேஸ்வரக அந்த புருஷா அடுத்த வரியில இந்த வரியை திருப்பி சொல்லலாம் உபதிரஷ்டானுமந்தாச்ச भर्ता भोक्ता महेश्वरः परमात्मेति चाप्युक्तः देहेऽस्मिन् पुरुषः परः இப்போ பரமாத்மா இதி பரமாத்மேத்தின்னு இருக்கா அது வந்து ரெண்டு வார்த்தை இருக்கு பரமாத்மா இதி இதி ச அப்பி உக்தக மூணு வார்த்தை அதுக்குள்ள இருக்கு சாப் யுக்தகன்னு ஒரு வார்த்தை கிடையாது ச அப்பி உக்தக உக்தக என்றால் சொல்லப்பட்டவன் ச அப்பி இத்தி ச அப்பி இந்த மூணு சத்தம் என்ன என்றும் அப்படின்னு அர்த்தம் வேற ஒன்றும் கிடையாது என்றும் உக்தகா சொல்லப்பட்டவன் என்னவென்று பரமாத்மா இவன் தான் பரம் ஆத்மா என்று சொல்லப்பட்டவன் வேறு யாரும் கிடையாது அதனால நீ எங்கெங்கயோ போய் தேடி அலைய நின்று ஒன்றும் கிடையாது இங்கேயே இதை அனுபவிப்பவன் யார் அவன்தான் இங்கேயே முடிஞ்சு போயிடுச்சு அதுதான் நீ எங்கெங்கயோ போய் அலையணும்னு அவசியம் இல்லை உண்மை உண்மையை சரியா இந்த தத்துவ ரீதியாக பிரித்து பிரித்து பார்த்தா அந்த செட்டில்மெண்ட்டுக்கு இடையில் பிரித்து பிரித்து பார்த்தா இது எல்லாத்தையும் துணிப்பா சட்டப்பா சட்டையை பிரித்தா துணி துணியை பிரித்தா நூல் இருந்ததா நூலை பிரித்தா நூல் இழை இருந்ததா நூல் இழையும் வந்து பிரித்தா என்ன வந்தது பஞ்சு பஞ்சாக வருது அதுக்கு பேர் தான் பஞ்சு காட்டன் புரியுதா அப்போ இந்த சட்டையாக இருப்பது எது காட்டன் இதுதான் தத்துவ ரீதியாக அறிந்து கொள்ளுதல் அப்படின்னு எதை அனுபவிக்கும் பொழுதும் அனுபவிப்பவனாக இருப்பது எது அப்புறம் இந்த லிஸ்ட்டை பார்க்கணும் உபதிரஷ்டா அனுமந்தா பர்த்தா போக்தா மகேஸ்வரா எல்லா சீனாகவும் இருப்பது மகேஸ்வரா இவர்தான் பரமாத்மா இதிச்ச என்றும் அப்யுக்தா நன்கு சொல்லப்பட்டவன் கூறப்பட்டவன் எங்க இருக்கான் தேகே அஸ்மின் இந்த தேகத்து அவட தேடிட்டு எங்கேயோ போகணும்னு இல்லை தேகே அஸ்மின் அஸ்மின்னா இந்த அஸ்மின்னா இந்த தேகே தேகத்தில் இந்த தேகத்தில் புருஷக உள்ளே இருந்து கொண்டு அனுபவிப்பவன் எல்லாவற்றையும் சாப்பிட்டு பரக இறுதியானவன் பரகனா இறுதியாவன் இறுதியான அப்படின்னு எங்கே பார்த்துருக்கோம் நாலாவது நிலையில பார்த்துருக்கோம் இந்த பரகங்கிற வார்த்தை எப்போ பரம் அர்க்க வர்ணம் அப்படின்ட்டு பார்த்தோம் பர அப்படின்னா இறுதியான ஸோ இந்த தேகத்திற்குள் இறுதியாக அனுபவிப்பவன் யார் அப்படின்னு ஆராய்ச்சி பண்ணினாலே அவன் தான் இதுக்கு ஒரு உதாரணம் பார்த்துருக்கோம் நேற்று லேசாக பார்த்தோம் நாலாவது நிலையில் ரொம்ப விளக்கமாக பார்த்தோம் இந்த ஹல்வா அனுபவிச்சது யாரு நம்ம நினச்சிக்கிறோம் நாக்குன்னு நாக்கு கிடையாது ஏன்னா குணத்து நாக்கில் ஹல்வா வச்சா அதுக்கு சுவை தெரியல அதுக்கும் நாக்கு இருக்கு சுவை தெரியல அனுபவிக்கிறவன் இருக்கா கரெக்ட் நாக்கு அனுபவிக்கிறது இந்த உடல் அனுபவிக்கல அனுபவங்களை எல்லாம் இந்த உடல் மூலமாக புலன்களின் மூலமாக ஒருத்தர் அனுபவிச்சுட்டு உட்காந்துருக்காங்க அவன் தான் பரக புருஷக அவன்தான் புருஷா அவன்தான் கடவுள் தேகேஸ்மின் புருஷ பரக எல்லா தேகத்திலும் புருஷனாக உள்ளே இருந்து கொண்டு அனுபவிப்பவன் அவன் அப்புறம் அந்த தேகங்களுக்கு இடையில ஏன் சார் சண்டை வருதுன்னா ஏன் வருது அதெல்லாம் பிரகிருத்தியின் குணங்கள் பிரகிருத்தியின் குணங்கள் படி கர்ம பலன்கள் கர்ம பலன் எதுவாக இருந்தாலும் பிரகிருதி எப்படி இருந்தாலும் அந்த வேஷங்களில் கடைசியாக இருந்து கொண்டு அனுபவிப்பது யாருன்னு பார்த்தா அது புருஷக கடவுள் பரமாத்மா மகேஸ்வரக எல்லா வார்த்தையும் ஒரே சுலக்கத்தில் போட்டார் ஏன்னா அது வேற இது வேற நீ எப்பயாவது குழப்பிக்கிட்டீங்கன்னா என்ன பண்ணுறதுன்னு இவர் இங்கே வச்சே சரி பண்ணிட்டார் மகேஸ்வரகன்னு ஸ்லோகத்தை முடிச்சுட்டு பரமாத்மா இத்திச்ச அப்பி உக்தக பரமாத்மா என்றும் சொல்லப்பட்டவன் நம்மால் நினச்சிக்கிறான் மகேஸ்வரன்னா வேற பரமாத்மா வேற நினச்சிக்கிறான் என்ன கிடையாது பரமாத்மா தான் எல்லா விஷமாகவும் இருப்போம் இந்த தேகத்திலேயே இருப்போம் அதனால தான் இந்த கோவில் கட்டமைப்புலாம் பார்த்தீங்கன்னா கூட தேகத்தை தான் கோயிலாக வச்சு காட்டியிருக்கிறாங்க தேக அமைப்பு ஒரு தேகத்தினுடைய அமைப்பு பார்த்தீங்கன்னா கோயிலோட அமைப்பில் கரெக்டாக போய் ஃபிட் ஆகும் கரெக்டாக இங்கே தலை வர்ற இடத்துல கர்ப்பகிரகம் வரும் அதுக்கு மற்றபடி எல்லா உறுப்புகளும் கை கால் மாதிரி கிடக்கும் முதுகு தண்ணி தேகே இந்த உடம்புல அவர் தான் இருக்கிறார் எப்படி கோவிலை இந்த தெய்வம் ஆள்கிறாரோ அப்படி இந்த கோவிலையும் அவர் தான் ஆட்சி பண்றார் கடைசியா புரிஞ்சுக்க வேண்டியது என்ன பர்தா போக்தா மகேஸ்வர இந்த ஒரு வரி புரிஞ்சாலே போதும் இவ்வளவு கெட்டதுக்கு உபதிரஷ்டானு மந்தாச்ச பர்த்தா போக்தா மகேஸ்வரக இதை மட்டும் நாலு பூரா சொல்லிகிட்டே இருந்தேன் சரியா உபதிருஷ்டா அப்படின்னா என்ன இந்த காட்சிகளாக நம்ம நினச்சிக்கிறோம் நான் வேற இந்த பாட்டில் வேற நினச்சிக்கிட்டு இருக்கோம் நம்ம என்ன நான் வேற இந்த பொருள் வேற நினச்சிட்டு நான் வேற இது வேற நான் இதை அனுபவிக்கிறேன்னு நினச்சிட்டு இருக்கேன் ஆனால் உபதிரஷ்டா இது ஒரு உபதிரஷ்டன்னா என்ன இந்த வேஷத்திலும் இதை பார்ப்பவன் நான்கிற வேஷத்திலும் இருப்பது அவர் இது எப்படி இருக்கு அனுபவிக்கப்பட்ட ஹல்வாங்கிற வேஷத்திலும் அனுபவிப்பவன் நான் சுப்பிரமணிங்கிற வேஷத்திலும் இருப்பது அவர் அவர் தான் உபதிரஷ்டா இந்த வேஷங்களில் இருந்துகிட்டு இதெல்லாம் வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கிறவர் அனுமந்தாச்ச அவர் தான் இந்த வேஷம் இருக்கிறதுக்கு போயிட்டு போகுது இருக்கட்டும் அப்படின்னு சொன்னவர் அதுல முளைச்சவன் நான் அதான் அதுதான் பிரகிருதி அதான் பிரகிருத்தியினுடைய சிறப்பு பிரிந்ததை போல காட்டுவது இப்போ ஒரு கண்ணாடி இருக்கு முகம் பார்க்குற கண்ணாடி இருக்கு இந்த முகம் பார்க்குற இங்க எங்க கண்ணாடி இருக்கு இந்த ஸோ இதெல்லாம் காட்சி தொடங்க வேண்டாம் விடுங்க விடுங்க பெருசாக கவலைப்பட வேண்டாம் இப்போ இந்த கண்ணாடி இருக்குது இப்போ இந்த கண்ணாடிக்கு முன்னாடி இருக்கிற பொருள் ஒன்று இப்போ இந்த கண்ணாடியை உடைச்சா என்ன ஆகுது இதில் ஒன்று தெரியுது இதில் ஒன்று தெரியுது கரெக்ட் அதான் ட்ரிக் நாலாக உடைச்சா நாலு சாக்பீஸ் தெரியுது அந்த காட்சிகள் உடைஞ்ச மாதிரி தெரியறதெல்லாம் அதான் நியத்திகள் அதான் பிரகிருதி பிரதி பிரகிருத்தினுடைய தன்மை அப்படிதான் வேறு வேறு வேறு வேறு மாதிரி காட்டுறது அனுபவிப்பவன் அனுபவிக்கப்பட்டது அனுபவம் அது தான் திரிப்புட்டி அப்படின்னு ஒரு வார்த்தை பார்த்துருப்போம் நான் எல்லாம் பார்த்தெல்லாம் மறந்து போயிடுது உங்களுக்கு இல்லை எனக்கு சொல்லி கொடுத்தது ஞாபகம் இருக்கு திரிப்புட்டி அப்படின்னா அதுவும் நாலாவது நிலைக்கு அப்புறம் சொல்லி கொடுத்துருக்கோம் திரிப்புட்டி அப்படின்னா மூணும் வேறு வேறாக இருக்கும் நிலை மூணு வேற வேறையா இருக்கு அறிபவன் வேறு அனுபவிக்கப்பட்டது வேறு அனுபவம் வேறு இந்த மூன்றாக இருப்பது ஒன்று இந்த மூன்றுங்கிற சீனை ஏற்படுத்துறது தான் அவன் உபதிரஷ்டா இது இதுலலாம் என்ன சந்தேகம் வந்தாலும் கொண்டு போய் செட்டில் பண்ணால் புரியும் எங்க ஒரே எக்ஸாம்பிள் உதாரணம் எங்க கனவு வேற எங்கேயும் நீங்க செட் பண்ண வேண்டாம் கனவு போதும் நல்ல உதாரணம் சுப்பிரமணி தூங்க போனார் மலை ஏறுறார் மலையில் அருவி இருக்கு பார்க்குறார் எல்லாம் முயல் இருக்கு பார்க்குறாரு மீன் பிடிக்கிறார் அந்த மலையேற சுப்பிரமணிய அனுபவிப்பவன் அங்கே இருக்கிற மீன் முயல் அனுபவிக்கப்பட்டது அதை பிடிச்சிட்டு விளையாடும்போது வர்ற சந்தோஷம் அனுபவம் இந்த மூணாக இருக்கிறது யாரு சுப்பிரமணியுடைய அறிவு அதுங்கிறத உபதிரஷ்டா அந்த காட்சியாக இருந்து கொண்டு அனுபவிப்பவர் அனுமந்தா அவர் தான் அனுமதி கொடுத்தவர் பர்த்தா அவர் தான் அந்த காட்சியை இருக்க வைக்கிறவர் வாழ வைக்கிறவர் போக்தா என்ஜாய் பண்ணுறவர் கனவுக்குள்ள சுப்பிரமணிய இங்கே பாரு நான் மீன் பிடிச்சிட்டேங்கிறான் சுப்பிரமணியோட ஃப்ரெண்டு சொல்கிறேன் டே இங்கே பாரு நான் முயல் குட்டியை பிடிச்சிட்டேங்கிறான் அவன் ஆளுக்கு ஒன்று ஒன்று பிடிச்சி என்ஜாய் பண்ணுறான்னு நினச்சிக்கிட்டு இருக்கான் ஆனால் தூங்கி எழுந்திரிச்சது சொல்கிறான் டேய் உனக்கு தெரியுமா நான் நேற்று ஒரு சூப்பரான கனவு கண்டேன் இவன் என்ன பண்ணான் எல்லா பசங்களுடைய அனுபவத்தையும் இவன் சாப்பிட்டு ஏப்பம் விட்டான் ஒரே எப்பம் முடிஞ்சு போயிடுச்சு தனித்தனி ஏப்பம் கிடையாது ஒரே எப்பம் நீ சொல்ற வடை சாப்பிட்டேன்னு அவன் சொல்றான் பாயசம் சாப்பிட்டேன்னு இவன் சொல்றான் பச்சை மிளகாய் சாப்பிட்டேன்னு எல்லாத்தையும் தூக்கி சாப்பிட்டு ஏப்பம் விடுறது யாரு பர்த்தா போக்தா மகேஸ்வரக ஈஸ்வரா சரணடைய அடையாது ஈஸ்வரா இந்த தத்துவத்தை புரிஞ்சுக்கிறது அதாவது இந்த கேள்வி வருதுன்னா என்ன புரிஞ்சுக்க வேண்டிய இடம் இருக்குன்னு அர்த்தம் அப்போ என்ன திரும்ப திரும்ப வேற வேற கோணத்துல படிச்சுட்டே இருக்கு சொல்லப்பட்ட உடனே ஒரே தடவையில் புரியும்னு அர்த்தம் கிடையாது ஆனால் கொஞ்சம் புரிஞ்ச மாதிரி இருக்குது அப்போ இன்னொரு கோணத்துலேருந்து அப்ரோச் பண்ணணும் அப்புறம் இன்னும் கொஞ்சம் புரியும் இன்னொரு கோணத்துலேருந்து அணுகணும் இன்னும் கொஞ்சம் புரியும் இப்போ என்னென்னா உங்களுக்கு சில சந்தேகம் இருக்கும் உங்களால் எக்ஸ்பிரஸ் பண்ண கூட தெரியாது இந்த சந்தேகத்துக்கு பதில் சொல்லும்போது ஆமாம் ஆமாம் ஆமாம் அப்படின்னு ஆனால் அது என்ன சந்தேகம்னே உங்களுக்கு சொல்ல தெரியாது கேள்வியவே முன்வைக்க தெரியாது அதனால் இது திரும்ப திரும்ப வேறு வேறு கோணத்தில் படிக்கும்பொழுது அது ஒரு ஒரு கோணத்தில் செட்டில் ஆகும் பூர்த்தி ஆகும். சொல்லிருக்கீங்க. उपद्रष्टानुमन्ता च भर्ता भोक्ता महेश्वरः பரமாத்மேதி சாப்யுக்தः பரமாத்மா என்று சொல்லப்பட்டவன் தேகேஸ்மின் புருஷ பரஹ இந்த தேகத்தில் இருக்கும் இந்த புருஷன் என்றால் தேகத்துக்குள் இருந்து கொண்டு இந்த எல்லாத்துக்கும் காரணமாக இருப்பவன் புருஷக அவன்தான் புருஷன் பரக அவன்தான் இறுதியான மெய்ப்பொருள் இல்லை ஒன்றும் இல்லை இந்த மூணு எல்லா இடத்துலையும் இந்த மூணு செட்டில் பண்ணால் போதும் எல்லா க்ஷணமும் அனுபவிப்பவனாக இருப்பது அவன் அனுபவிக்கப்பட்டதாக இருப்பது அவன் அனுபவமாக இருப்பது அவன் மூணாவது அப்படியே செட்டில் பண்ணலாம் இந்த வரியும் அருமையான வரி அதுதான் இவர் வேற நமக்கு புரிஞ்ச பாஷையில் சொல்றாரு உபதிரஷ்டானுமந்தாச்ச உபதிரஷ்டா இந்த காட்சிகள் என்ற வேஷத்தை அனுபவிப்பவன் அனுபவிப்பவன் எங்க இருக்கா சொர்க்கத்தில் இல்லை எங்க இருக்கான் தேகேஸ்மின் அஸ்மின் தேகே இந்த தேகத்தில் தேகேஸ்மின் புருஷ பரக இந்த தேகத்தில் இருந்து கொண்டு இந்த காட்சிகளை எல்லாம் அனுபவிப்பவன் அவன்தான் அது எப்போ ஞாபகம் இருக்கணும் எல்லா அனுபவங்கள்லையும் ஞாபகம் இருக்கணும் ஞாபகம் இருக்க இருக்க இருக்க இந்த உண்மை இன்னும் இன்னும் புரியும் அவ்வளோதான் வேற ஒன்றும் கிடையாது ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு நாம் தயாராக இருக்க நாம் தயாராகிறது தான் கேள்வி ஞாபகம் வச்சுக்கிட்டு அப்புறம் என்ன பண்ணுறது அப்புறம் என்ன சினிமா செய்ய வேண்டியது அதான் சுதர்மத்தை செய் ஈஸ்வர பாவனையுடன் சொல்லியாச்சு கர்மயோக பாவனையுடன் ஈஸ்வர அர்ப்பணமாக ஈஸ்வர பிரசாதமாக அவ்வளோதான் வேற என்ன இருக்குங்க வேற ஒன்றும் கிடையாது ஆனால் நம்ம இஷ்டத்தை இருக்க முடியாது நம்ம இஷ்டத்துக்கு எடுத்தெறிஞ்சான்னு வாழ்க்கை நடத்த முடியாது அப்படி எடுத்தறிஞ்சான்னு ஒருத்தன் வாழ்க்கை நடத்தினா என்ன அர்த்தம் அவனுக்கு இன்னும் ஞானம் பிடிபடலைன்னு அர்த்தம் ஏன்னா சுத்தமாக புரியலன்னு அர்த்தம் புரிஞ்சிருந்ததுன்னா என்ன ஸோ இது அவருடைய விருப்பம் அவர் இப்படி இருக்கிறார் ஓகே இந்த இடத்துல நான் எதை செய்ய வேண்டியிருக்கோ செய்கிறேன் ஓகே அப்புறம் என்ன இருக்குது வேறு ஒன்றும் பேசுறதுக்கே இங்கே கிடையாது என்னை பற்றியும் நான் கம்ப்ளைண்ட் பண்ணுறதுக்கு ஒன்றும் கிடையாது இந்த உலகத்தை பற்றியும் கம்ப்ளைண்ட் பண்ணுறதுக்கு ஒன்றும் கிடையாது ஏன் உபதிரஷ்டானுமந்தாச்ச அவர் உபதிரஷ்டா அவர் அனுமந்தா அவர் பர்த்தா போக்தா மகேஸ்வரகா பர்த்தா பராமரிக்கிறவர் அவர் போக்தா இந்த காட்சியெல்லாம் என்ஜாய் பண்றவரும் அவர் அம்மா அப்புறம் நான் என்ன பண்றது மகேஸ்வரக இந்த ஒரு வரி எத்தனை தடவை சொல்றீங்களோ அவ்வளோ புண்ணியம் அவ்வளோ நல்லது ஒரு ஒரு வரியில ரொம்ப அழகாக சொல்லிட்டார் அந்த ஒரு வரி புரிய வைக்கிறதுக்காக தான் அவர் அவ்வளோ முயற்சி முன்னாடி கொண்டு வந்தார் ஓகே இருபத்தி மூணு வாங்க ஏவம் வேத்தி புருஷம் ஏவம் வேத்தி புருஷம் प्रकृतिं च गुणैः सह प्रकृतिं च गुणैः सह सर्वथा वर्तमानोऽपि सर्वथा वर्तमानोऽपि न स भूयोऽभिजायते न स भूयोऽभिजायते ஆ, இது இதெல்லாம் கன்க்ளூஷன் அந்த இதனுடைய முடிவுகள் தான் இதெல்லாம் சொல்ல வேண்டியதை இந்த நாலு ஸ்லோகத்தில் சொல்லிட்டாரு அப்புறம் பார்ப்போம் இது என்னன்ட்டு யக ஏவம் ஏன்னா என்ன யாரோ ஏவம் இவ்வாறு ஏக ஏவம் யாரோ இவ்வாறு வேத்தி அறிகிறானோ யார் இவ்வாறு அறிகிறானோ புருஷம் பிரகிருத்திம் ச புருஷனையும் பிரகிருத்தியையும் அந்த யும் யும் புறம்ல அதுதான் சாங்கிற வார்த்தை இந்த சான்னா உம் உம்னு அர்த்தம் புருஷம் ச பிரகிருத்தி ச புருஷனையும் பிரகிருத்தியையும் யார் இவ்வாறு அறிகிறானோ பிரித்து குணை சக அவை அவைகளினுடைய இயல்புகளுடன் நிலைகளுடன் புருஷனுடைய ரூல் என்ன பிரகிருத்தினுடைய ரூல் என்ன அதான் குணகா குணம்னா இயல்புகள் தன்மைகள் இருப்பிடங்கள் சுவாவங்கள் ஸ்வரூபங்கள் தன்மைகள் சகன்னா கூட உடன் இப்படி அந்த பிரகிருதி புருஷா இவைகளின் குணங்களுடன் யார் அறிகிறானோ பிரித்து புரிந்து கொள்கிறானோ உண்மை இருப்பை நிலவரத்தை யார் புரிந்து கொள்கிறானோ சர்வதா வர்த்தமானோபி சர்வதா என்றால் எல்லா காலத்திலும் எல்லா விதத்திலும் எல்லா சூழ்நிலையிலும் சர்வதா in each and every manner எல்லா விதங்களிலும் எல்லா காலங்களிலும் எல்லா இடங்களிலும் சர்வதா சர்வ சர்வதான்னு ஒரு வார்த்தை இருக்கு சர்வதான்னு ஒரு வார்த்தை இருக்கு சர்வதா போட்டால் எல்லா காலத்திலும்னு ஆயிடும் சர்வதான்னா எல்லா காலத்திலும் எல்லா இடத்திலும் எந்த முறையிலும்னு அர்த்தம் எல்லாம் சேர்த்து சர்வதா இங்கே போட்டுக்கிறது சர்வதா ரெண்டுன்னு போட்டிருக்கு அதே மூணு போட்டால் சர்வதா அது வந்து எல்லா காலத்திலும்னு அர்த்தம் இங்கே என்ன போட்டாச்சு சர்வத்தா அப்படின்னா எல்லா காலத்திலும் எல்லா இடத்திலும் எல்லா விதத்திலும் வர்த்தமானோபி வர்த்தமானகன்னா வாழுதல் வாழ்ந்தாலும் இருந்தாலும் அப்படின்னா அவன் எந்த காலத்தில் எந்த இடத்துல எந்த விதத்தில் இருந்தாலும் வருத்தமானகன்னா வாழுதல் அல்லது இருத்தல் வருத்தமானோ அப்படின்னா வாழ்ந்தாலும் இருந்தாலும் அப்படின்னா சக அவன் பூயக மீண்டும் பூயகனா மீண்டும் ந அபிஜாயத்தே அபிஜாயத்தேனா பிறக்கிறான் ந அபிஜாயத்தேனா பிறப்பது இல்லை இந்த உண்மையை இப்படி யார் புரிந்து கொண்டானோ இது புரிஞ்சது உண்மைன்னா அவன் மீண்டும் பிறகு அவ்வளவு எனக்கு புரியலையே சார் திரும்ப புரிஞ்சுக்க முயற்சி பண்ணு அவ்வளோதான் அவ்வளோதான் இது ரகசியம் இந்த ரகசியம் புரிஞ்சிருச்சுன்னா அவன் மீண்டும் பிறப்பது இல்லை ஆஹ் அதுக்கு தான் சொல்லப்பட்டது என்ன எல்லா நேரத்திலும் இது சொல்லு என்ன உபதிரஷ்டானு மகேஸ்வரக இந்த ஒரு வரியை புரிஞ்சுக்கிட்டா போட்டேன் எல்லா இடத்துலையும் என்ன செஞ்சாலும் இதை சொல்லு உபதிஷ்டானு மந்தாச்ச கர்த்தா போக்தா மகேஸ்வரக அவ்வளோதான் அதை சொல்லு அதை புரிஞ்சுக்க எல்லா சூழ்நிலையும் ஒரு பார்ட்டுக்கு சொல்லுவோம் ஒரு பார்ட்டுக்கு சொல்ல மாட்டேன் இது இதுக்கு சில ட்ரிக் எனக்கு சந்தோஷம் வந்தால் சொல்லுவேன் எனக்கு வருத்தம் வந்தால் சொல்ல மாட்டேன் அவ்வளோதான் அட்லீஸ்ட் எங்கே முடியுதோ அங்கே சொல்லு முடியாததில் அப்புறம் சொல்லுவேன் லேட்டாக என்ன முடிஞ்சதுல முதல்ல சொல்லு முடியாததுல அப்புறம் சொல்லு சொல்ல சொல்ல சொல்ல சொல்ல வரும் என்னத்த உபதிரஷ்டானுமந்தாச்ச பர்த்தா போக்தா மகேஸ்வர பரமாத்மேதி சாப்யுக்த தேகேஸ்மின் தேகேஸ்மின் தேகே தேகத்தில் அஸ்மின் இந்த இந்த தேகத்தில் புருஷ பரக இதையெல்லாம் அனுபவிப்பவன் அந்த புருஷன் அவன்தான் இறுதி மெய்ப்பொருள் பரகன்னா இறுதி மெய்ப்பொருள் தான் அவன்தான் அனுபவிக்கிறான் அப்புறம் எனக்கு என்ன கவலை அனுபவிக்கிறது அவன்னா அப்புறம் எனக்கு என்ன கவலை சாரி செருப்பு காணும் சார் <laughs> அறிவு கிளாஸ் நடத்தி முடிச்ச உடனே செருப்பு காணும் தான் போயிட்டு போதும் <laughs> நேத்து தான் வாங்கினேன் சரி நாளைக்கு வந்து கிளாஸில் முடிச்சு விட்டுரு சரியா அவ்வளோதான் புருஷ பரக தேகே அஸ்மின் புருஷக பரக அவன் என்ன பண்ணுறான் பர்த்தா போக்தா மகேஸ்வரக அவன்தான் இந்த காட்சிகளை எல்லாம் அனுபவி காட்சிகளை வாழ வைப்பவன் அனுபவிப்பவன் பர்த்தா போக்தா மகேஸ்வரக எந்த காட்சி எது எப்படி இருந்தாலும் அந்த காட்சியை அப்படி இருக்க வைப்பவன் யாரு பர்த்தா போக்தா மகேஸ்வரக அவ்வளோதான் வேற ஒன்றும் அதுதான் தொகுத்து சொல்றாரு ஏவம் வேத்தி புருஷம் இருபத்தி மூணுல யக ஏவம் வேத்தி யார் இப்படி புரிந்து கொண்டானோ புருஷம் பிரகிருத்திச்ச புருஷனையும் பிரகிருத்தியையும் புருஷன் அனுபவிப்பவன் அனுமந்தா பிரகிருதி இந்த குணங்கள் விகாரங்கள் விகாரங்கள் குணங்கள் அவ்வளவுதான் அது எங்க சொல்லப்பட்டிருக்கு பத்தொன்பதுல விகாராம்ச்ச செய்வ வித்தி பிரகிருதி சம்பவான் அதை தவிர இருக்கக்கூடிய இந்த உருவங்கள் அவைகளுடைய குணங்கள்லாம் இருக்கு அதெல்லாம் பிரகிருதி ஏற்படுத்தின செட்டப் அதான் மாயாசக்தி மாயாசக்தி ஏற்படுத்தின செட்டப் அதெல்லாம் அவ்வளோதான் ஆனா இந்த அனுபவங்கள் எல்லாம் வாழ வைக்கிறது யாரு மகேஸ்வரக எயேவம் வேத்தி புருஷம் யார் இப்படி அறிந்து கொள்கிறானோ புருஷம் பிரகிருத்தி ச இரண்டையும் குணை சக அவை அவைகளுடைய குணங்களுடன் சர்வதா அவர்த்தமானோபி அவன் எந்த விதத்தில் எந்த காலத்தில் எந்த இடத்திலும் சர்வதா வர்த்தமானோப்பி வாழ்ந்தாலும் இந்த வரைக்கும் அர்த்தம் என்னங்கிறீங்க வெளியில் சொல்லவே முடியாது அப்படிப்பட்ட அர்த்தம் அவன் எந்த இடத்தில் எப்படி இருந்தாலும் சரி அவன் எப்படி உன்னுடைய கண்ணுக்கு அவன் கெட்டவனாக தெரியலாம் இவர் ஏன் பிடி உடுகிறாருங்களா இவர் ஏன் ஜெயிலுக்கு போனாருங்களா இல்லை ஒரு சில நேரம் பேச்சு சொல்கிறேன் யாரோ ஒரு ஞானி இருக்கான் யாரோ ஒரு கள்ளக்கடத்தல்காரன் தூங்கிட்டு போயிட்டான் கொள்ளையடிக்கிறதுக்கு பயன்படுத்துகிறான் அவர் என்ன பண்ணுவார் அவர் செய்வனை தெரிஞ்சு செய்வார் நல்லபடியாக கொள்ளையடிச்சிட்டு வந்து கொடுப்பார் அவர் திரும்ப பிறப்பாரா ஆனால் அவர் பிறக்க மாட்டார் செஞ்ச பாவம் அவருக்கு கிடையாது அப்புறம் என்னாச்சு அவனை யார் பயன்படுத்தி கஷ்டப்படுத்தி இதெல்லாம் சாதிச்சானோ அந்த பாவம்லாம் அவருக்கு போகுது அப்போ இவர் திரும்ப பிறக்க மாட்டாரா பிறக்க மாட்டார் ஏன் இப்படி கிடையாது என்ன கிடையாது சக அவர் பூயகம் மீண்டும் அபிஜாயத்தே பிறத்தல் என்பது கிடையாது அவர் மீண்டும் இந்த உண்மையை இப்படி புரிஞ்சுக்கிட்டார் அவர் எந்த நிலைமையில வேணாலும் இருக்கலாம் என்னவா வேணாலும் வாழலாம் அவர் மீண்டும் பிறப்பது கிடையாது ஏன் என்ன ஒரு ஞானி என்ன கடவுள் சொல்றார் பகவான் ஆ வாங்க சார் வாங்க வாங்க வாங்க வா வா வா என்ன அவர் வந்து வா வா வா உட்கார் உட்கார் ஆ அவராக அப்படி இருப்பது அவராக அப்படி இருப்பது யாரு மகேஸ்வர அதை புரிந்து கொண்டு காரியத்தை டீல் பண்ண வேண்டியதான் வேற ஒன்றும் எல்லாத்தையும் செய்ய வேண்டியதான் அந்த இந்த சூழ்நிலையில் அன்னை டேட்டுக்கு என்னென்ன செய்ய வேண்டியதோ ஃபைலை செஞ்சு ஈஸ்வர அர்ப்பணம் கையெழுத்து போட்டு ஃபைலை தூக்கி எழுதிட்டு போயிட்டு வந்து சொல்லலாம் ஏ ஏவம் வேத்தி புருஷம் பிரகிருதிம் ச குணை சக सर्वथा वर्तमानोऽपि न स भूयोऽभिजायते अपरम् ध्याने नात्मनि पश्यन्ति ध्याने नात्मनि पश्यन्ति केचिदात्मानमात्मना केचिदात्मानमात्मना अन्ये साङ्ख्येन योगेन अन्ये साङ्ख्येन योगेन कर्मयोगेन चापरे கர்மயோகேன சாப்பரே இதெல்லாம் நமக்கு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்ன பண்றது பஷ்யந்தி பார்க்கிறார்கள் என்னத்த இந்த உண்மையை தியானேன ஆத்மனி தியானத்தின் மூலமாக ஆத்மனி பஷ்யந்தி ஆத்மாவில் தன்னு தனக்குள் இந்த உண்மையை பார்க்கிறார்கள் கேச்சிது சிலர் கேச்சிதுன சிலர் ஆத்மானம் ஆத்மனா ஆத்மானம் தன்னை ஆத்மனா தன்னால் தன்னை தன்னால் தன் மூலமாக அப்படின்னா இந்த பெற்ற கல்வியை பயன்படுத்தி கொண்டு இந்த உண்மையை பார்க்கிறான் இந்த உண்மையை பார்க்கறதுக்கு எந்த டெலஸ்கோப் பயன்படுத்துகிறான் டெலஸ்கோப்பை பயன்படுத்துறது இல்லை கண்ணையும் பயன்படுத்துறது இல்லை காதையும் பயன்படுத்துறது இல்லை ஆனால் கண் இல்லாமலேயே பார்க்கிறார் கரெக்ட் நான் என்னை பார்க்க கண்ணு தேவைப்படுதா இல்லையே நான் இருக்கேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு கண்ணு தேவைப்படுறதில்ல அதனால தான் ஆத்மனா தன் மூலமாகவே தன்னை பார்க்கிறான் வேறு துணை தேவையில்லாமல் வேறு சகாயம் வேறு கருவிகள் தேவையில்லாமல் ஆத்மானம் ஆத்மனா தன்னை தானே பார்க்கிறான் இதுதான் தியானேன்னு ஆத்மனி தியானம்னா என்ன தியானம்னா நம்ம நினச்சிக்கிறோம் இப்படி உட்காந்துருக்கிறது தியானம்னா இந்த உண்மையில் நிலைநிறுத்தப்பட்ட மனதில் இருந்து கொண்டு அந்த உண்மையில் நிலைநிறுத்தப்பட்ட மனம் இருக்கிற நிலை இருக்கு இல்லையா அதுக்கு பேர் தான் தியானம் அதான் நம்ம தியானம் பண்ணியிருப்போம் ஒரு ஒரு அக்கௌண்ட்டு செட்டில் பண்ணால் என்ன ஆகுது கடைசியாக இந்த மனம் தியானத்தில் விழுகிறது எல்லா அக்கௌண்ட்டையும் செட்டில் பண்ணிட்டால் எனக்கு அதுதான் அது உட்காந்துக்கிட்டு செஞ்சாலும் அதுதான் சாதாரணம் முடிச்சுக்கிட்டு செஞ்சாலும் அதுதான் அந்த உண்மை புரிஞ்ச பிறகு மனம் நிலைப்பட்டிருக்குல்ல அந்த நிலைக்கு பிறகு தான் தியானம் இந்த தியானத்தின் மூலமாக பார்க்கிறான் தானே தன் ஸ்வரூபத்தை பார்க்கிறான் சிலர் இப்படி தியானம் செய்து பார்க்கிறார் இந்த மாதிரி உபதேசம் கேட்ட பிறகு அப்புறம் என்ன நடக்குது நீங்களே பார்த்துருப்பீங்க கிளாஸ் முடிஞ்ச பிறகு நமக்கு ஒரு வாரம் ஒரு மாதிரியாக இருந்துச்சுங்க ஜி நீங்கள் வந்து ஒரு வாரம் நல்லா இருந்துச்சு அதுக்கப்புறம் என்ன பண்ணுறது அந்த அதுதான் தியானங்கிறது வேற ஒன்றும் கிடையாது மறுபடியும் மாயா சக்தி வந்துடுது ஸோ அந்த தியானம் அந்த மனம் நெறிப்படுத்தப்பட்டு இருக்கும்பொழுது இருக்கிற நிலை இருக்குல்ல அந்த தியானம் அதான் தியானம் அந்த தியானத்தில் ஆத்மனா ஆத்மானம் தன்னைத்தானே பார்க்கிறான் தெளிவாக அப்புறம் அந்நே சாங்கியேன யோகியேன சில பேர் இந்த நிலைக்கு வந்துட்டாங்க இந்த உண்மையை தியானத்தில் பார்க்கும் நிலைக்கு வந்தாச்சு அப்போ தியானம் எப்போ எப்போ பார்த்தாலும் தான் தியானம் தியானம்னா காலையில் மூன்றரை மணிக்கு இல்லை இந்த ஒருமுகப்பட்ட மனம் நிலைநிறுத்தப்பட்ட மனதில் சதா வாழ்பவனாக இருந்து கொண்டு சதா இந்த உண்மையை பார்க்கிறான் அப்படி முடியாதான் அட்லீஸ்ட் ஒரு மணி நேரம் தியானத்திலேயாவது பார்க்குறான் அப்படின்னு அர்த்தத்தை வச்சுக்கலாம் மேலே சொன்னது இதை யார் புரிஞ்சுக்கிட்டானோ வேத்தின்னு சொல்லிட்டார் இருபத்தி மூணாவது ஸ்லோகத்தில் இதை யார் உண்மையிலேயே புரிஞ்சுக்கிட்டானோ அவன் மீண்டும் பிறப்பது இல்லை ஆனால் இப்போ என்ன இன்னும் வேறு சில பேர் போதிக்கப்பட்டிருந்தோம் நான் இன்னும் அந்த மாதிரி ஞானம் அடைஞ்ச மாதிரி தெரியலையே அப்படிங்கிறான் ஆனால் நீ ஞானம் அடைஞ்சிருக்கலன்னாலும் ஒரு சில நேரம் தியானம் கை கூடும்பொழுது நீ இதை பார்க்குற தியானம் கை கூடும்போதுன்னா என்ன உட்காந்துருக்கும் பொழுதுன்னு இல்லை சில நேரம் நீயே அமைதியாக உட்காந்துக்கிட்டு இந்த கிளாஸ் நடந்ததெல்லாம் நினச்சி பார்த்தா எல்லாம் கரெக்டு தான் எல்லாம் கரெக்டு தான் அதான் தியானம் அப்போ பஷ்யந்தி அப்போ நீ பார்க்குற கரெக்ட் சில பேர் அந்த நேரத்தில் பார்க்க முடியும் சில பேர் அப்படி பார்க்கறது இல்லை அப்புறம் அந்நிய சாங்கியன யோகியன சாங்கியம் யோகம்னா என்னென்னா ஞான யோகம்னு அர்த்தம் உபதேசம் நடக்கும்போது மட்டும் அவன் பார்க்குறான் மீதி நேரத்தில் பார்க்கல கிளாஸ் நடத்தும் போது புரியுது அந்த கிளாஸ் முடிஞ்சு ஒரு வாரம் கூட இவனுக்கு ஸ்டாக் இல்லை கிளாஸ் நடத்தும் போது புரியுது எழுந்திரிச்சு படிய விட்டு இறங்குனா காணும் சார்னா அந்த கேட்டகரி சாங்கேன யோகேன அந்த ஞான உபதேசம்ங்கிற காலகட்டத்தில் சாங்கியம்னா ஞானம்னு அர்த்தம் சாங்கியன யோகம்னா இணைத்தல் அந்த ஞானத்து மூலமாக குருநாதர் இணைக்கிறார் அந்த இணைக்கிற நேரம் மட்டும்தான் இந்த லைட் எரியுது அப்புறம் அவர் போயிட்டார்னா லைட் ஆஃப் ஆயிடுது எல்லா கேட்டகரியும் அந்நே அவருக்கு எப்படி தெரிஞ்சுது அந்நே சில பேர் வேறு சில பேர் எங்க இருக்காங்க சொல்லும் பொழுது புரியுது மீதி நேரத்தில் புரியல பரவாயில்ல அட்லீஸ்ட் அந்த நேரத்திலே புரிஞ்சுக்கிறானே பரவாயில்ல அதுவே ஒரு பெரிய புண்ணியம் தான் இன்னும் வேறு சில பேர் கர்மயோகேன சாப்பரே இன்னும் இந்த ஞான உபதேசம் கூட புரியல ஞானத்துக்கு தன்னை தயார் செஞ்சுக்கிற நிலையில கர்மயோகியன்னு இருக்கிறான் அப்படின்னா என்ன எனக்கு இதெல்லாம் என்னென்ன புரியல சார் எனக்கு தெரியாது ஈஸ்வர அர்ப்பணம் ஈஸ்வர பிரசாதமாக நான் செஞ்சுட்டு போகிறேன் என்னை ஆள விடுங்கோன்னா கரெக்ட் தப்பு இல்லை அவன் அந்த ரூபத்தில் கர்மயோகேன ச அப்பரே ச அப்பரே அப்பரேன்னா மற்றவர்கள் இன்னும் வேறு சில பேர் கர்மயோகம்ங்கிற நிலைமையில் இருக்காங்க அப்படின்னா என்ன இந்த பர்த்த போக்தா மகேஸ்வரகங்கிறதே அவன் பார்க்க தயாரில்லை நான் இறைவனுக்காக செய்கிறேன் இறைவன் யாரோ எங்கேயோ இருக்காரு நான் அவருக்காக செய்கிறேன் எனக்கு வந்த பலன் அவர்கிட்டேருந்து வந்தது அதை நான் சொல்கிறேன் சந்தோஷம் இருந்தாலும் சொல்கிறேன் வருத்தம் இருந்தாலும் சொல்கிறேன் பரவாயில்ல அவன் அந்த நிலையில் இருக்கான் இப்படி வேறு வேறு நிலையில் அவன் ஸோ அப்படின்னா என்ன கர்ம யோகியன்னு நிலையிலிருந்து அடுத்தபடின்னு அதை விட மேல்படி சாங்கிய யோகத்துக்கு வரணும் அப்படின்னா ஞான உபதேசம் கேட்குற நிலைக்கு அதை விட மேலே தியானத்துக்கு வரணும் அதை விட மேலே மேலே வேத்தி புருஷம் வேத்தி அறிய வேண்டும் அதெல்லாம் முடியலன்னா எதை எந்த கிளாஸில் நீ ஃபெயில் ஆயிருக்கியோ அந்த பாடத்தை படி தப்பு கிடையாது அதனால் பத்தாம் வகுப்பு இன்னும் நான் படிக்கலையேன்னா தப்பு கிடையாது நீ எந்த கிளாஸில் இருக்கியோ அந்த கிளாஸை நல்லா படி அதுக்கப்புறம் பத்தாம் கிளாஸ் தான் அது கொண்டு போகும் கரெக்ட் இதில் என்ன வருத்தப்படுத்து ஒன்றும் கிடையாது அதுக்காக இந்த படிகளை காட்டுகிறார் தியானே நாத்மணி பஷ்யந்தி கேச்சிதாத்மானமாத்மனா अन्ये साङ्ख्येन योगेन கர்மயோகேன சாப்பரே அடுத்து இன்னும் கூட கேட்டகரி வச்சிருக்காரு உடல்ல அந்நே துவேவம் அஜானந்தக சுருத்வான்யேபிய உபாசதே कृत्वान्येभ्य उपासते अन्ये त्वेवम् अजानन्तः श्रुत्वान्येभ्य उपासते अन्ये त्वेवमजानन्तः कृत्वान्येभ्य उपासते तेपि चाति तरन्त्येव चाति तरन्त्येव तेपि चाति तरन्त्येव तेपि चाति तरन्त्येव तेऽपि चातितरन्त्येव मृत्युं परायणाः मृत्युं श्रुति परायणाः मृत्युं श्रुतिपरायणाः श्रुतिपरायणाः तेऽपि चातितरन्त्येव मृत्युं श्रुतिपरायणाः अन्ये त्वेवमजानन्तः श्रुत्वान्येभ्य उपासते तेऽपि चातितरन्त्येव मृत्युं श्रुतिपरायणाः இப்போ அடுத்த கேட்டகரிக்கு வரார் படிப்படியாக இறங்கி வந்துக்கிட்டே இருக்கார் எந்தெந்த இடத்துலலாம் ஃபெயிலாகி நிற்கிறாங்கன்னு காட்டுறாரு ஃபெயிலாக இல்லை அந்த இடத்துல அதுக்கு முன்னாடியே பாஸ் பண்ணியிருக்காங்களே பரவாயில்லையே அதுக்காக அந்யே வேறு சிலர் து ஏவம் அஜானந்தக து உண்மையில் ஏவம் இவ்வாறு அஜானந்தக ஜானன்னா அறிதல் அஜானந்தகன்னா அறியாதவர்களாக இன்னும் வேறு சிலர் இப்படி அறிந்து கொள்ளாதவர்களாக சுருத்வா சுருத்வான்னா கேட்டே சுருத்தி அப்படின்னா கேட்டல் அப்படின்னு பார்த்துருக்கோம் வேதத்துக்கு இன்னொரு பேர் சுருத்வா கேட்டு யார் தேர்ந்து அந்நேபியகா இவனுக்கு இதெல்லாம் ஒன்றும் புரியல என்ன குருஜி என்னமோ கடவுள் நீ சொல்லுப்பா எனக்கு அதெல்லாம் எனக்கு அவர் சொல்கிறதெல்லாம் புரிய மாட்டேங்க அங்கே போனால் தூக்கம் வருது நீ சொல்லு என்னென்னு அவர் என்ன சொன்னார் எல்லாம் கடவுள் தான் கடவுள் தான் படி ஓ அவ்வளோ தானே சரி அதனால் என்ன செய்ய சொன்னார் என்ன எல்லாம் அவனுக்கு அதான் சொல்லிட்டு செய்ய சொன்னார் ஓ அவ்வளோ தானே செஞ்சால் போகுது ஆ இதுக்கு தான் இதை தான் உட்கார வச்சு சொல்லி கொடுக்குறாரா ஆமாம் ஆளை பாருங்க செஞ்சுட்டு போவியா இதுக்கு போய் அங்கே உட்காந்துக்கிட்டு என்னமோ நை நைன்னு பேசிகிட்டு சுருத்துவா அந்நேபியக வேறு யார்கிட்டேருந்து கெட்டு உபாசத்தே வழிபடுகிறான் அவ்வளோதானே சரி கோயிலுக்கு போய் ஒரு தேங்காய் உடைச்சிட்டு வந்தால் போகுது அவருக்காக இதில் என்ன இருக்குது அப்புறம் அந்த தேங்காயை அவர் கொடுத்த பிரசாதம்னு சொல்லிட்டு சாப்பிட்டு போய் எப்போ உண்டு வேலை முடிஞ்சு போயிடுச்சு இதுக்காக போய் உட்காந்துட்டு என்னமோ மூக்க முறிய பிடிக்கிறான் முதுகெலும்ப நேராக வைக்கிறான் பாடம் கவனிக்கிறான் என்ன சமஸ்கிருதம் கற்றுக்கிறான் வேண்டாத வேலை கோயிலுக்கு போய் உபாசத்தேன்னா வழிபடுதல் அப்படின்னு வழிபடுகிறானோ இன்னொருத்த என்ன பண்ணுறான் இதெல்லாம் எதுவும் புரியல மற்றவர்கிட்டேருந்து ஏதோ கொஞ்சம் நெஞ்சம் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு வழிபாட்டோட நிறுத்திக்கிறான் உபாசத்தே பரவாயில்ல அவன் அந்த நிலையில் இருக்கிறான் அதுக்கப்புறம் அவன் இதெல்லாம் தாண்டி வரணும் ஆனால் அந்த இடத்துல இருந்தால் என்ன பண்ணும் அதை சிரத்தையோட பக்தியோட கடைபிடிச்சா அது இந்த வழியாக அழைச்சிட்டு வரும் அழைச்சிட்டு வந்து கொண்டு வந்து விட்டுரும் நிறைவேறிடு ஏன்னா நம்மளும் சின்ன வயசில் அப்படி தானே நமக்கு என்ன தெரியும் ஏதோ சாமி பார்த்து இப்படின்னு சொல்லுப்பான்னாங்க என்ன அப்புறம் நாமளும் இப்படி இப்படின்னு குழந்தையா இருக்கும்போது அவர் என்ன செய்ய வந்துட்டோமா இல்லையா ஆமாம் அப்படிதான் ஒருத்தர் ஒருத்தர் ஒரு ஒரு லெவல் நாமளே எல்லா லெவலையும் தாண்டி வந்துருக்கோம் பல பிறவிகளாக இப்போ வேற ஒருத்தர் ஒருத்தரும் ஒரு ஒரு லெவலில் இருக்கான் அப்படி இந்த கேட்டகரி இந்த நிலைமையில் இருக்கிறவன் அன்யே தூ இன்னும் வேறு சிலர் ஏவம் அஜானந்தக இதெல்லாம் தெரியாமல் சுருத்துவா கேட்டு அந்யேபியகா மற்றவர்களிடமிருந்து கேட்டு உபாசத்தே இப்படி ஏதோ அறகுறையா புரிஞ்சுட்டு வழிபடுகிறான் உபாசிக்கிறான் தேப்பி அவர்களும் ச கூட தே அவர்கள் தேப்பி அவர்களும் ச அவர்களும் கூட தேப்பி ச அதி தரந்தேவ அப்படின்னா என்ன தரத்தி அப்படின்னா கிடைக்கிறான் தரத்தி தரத்தக தரந்தி படிச்சிருப்போம் ஸோ தரந்தி கிடைக்கிறார்கள் அத்தி தரந்தி முழுமையாக சந்தேகத்திற்கு இடமில்லாமல் கடக்கிறார்கள் கரை சேருகிறார்கள் அத்தித்தரந்தி வெற்றிகரமாக கடக்கிறார்கள் தேப்பி அவர்களும் கூட கடக்கிறார்கள் எதனை மிருத்யும் மிருத்யுனா இந்த மரணம் துயரம் வலி வேதனைகள் அதுக்கெல்லாம் பேர் மிருத்யு மிருத்யும் மிருத்யுவை கிடைக்கிறார்கள் இவங்களும் கிடக்குறாங்க அப்படின்னா என்ன கோயிலுக்கு போயிட்டு வந்தா கிடந்துருவான்னு இல்லை ஒன்று கோயிலுக்கு போயிட்டு வந்தா கொஞ்சம் வலி வேதனை குறையுது கொஞ்சம் மன கஷ்டம் குறையுது டெம்பரரியா ஒரு நாளோ ரெண்டு நாளோ ஒரு வாரமோ குறையுது அப்புறம் இங்கே போன புண்ணியம் என்ன பண்ணுது இன்னொரு பிரிவில் இன்னொரு பிரிவில் அப்புறம் பஜகோவிந்தன் நடந்தால் வந்து உக்காடுறான் அப்புறம் ஏதோ ஒன்று ஒரு பஜனைக்கு வந்து உக்காடுறான் அப்புறம் கேட்டு கேட்டு ஒரு சொற்பொழிவை கேட்டு கேட்டு கேட்டு கேட்டு மெல்ல மெல்ல மெல்ல புரிஞ்சிக்கிட்டு வரான் அப்போ எங்கே ஆரம்பிச்சது கோயிலுக்கு போய் தான் ஆரம்பிச்சது அதனால் அத்தி தரந்தியவ அவங்களும் கூட சந்தேகத்திற்கு இடமில்லை கிடைக்கிறார்கள் ஸ்ருதி பராயணாக யார் இதெல்லாம் சொல்லிட்டு சொல்கிறாரு இவங்கெல்லாம் யாராக தெரியுங்களா இருக்கணும் ஸ்ருதி பராயணாக பராயண அயனம்னா நகருதல் அதனால தான் தட்சிணாயனம் உத்தராயணம் அயனம்னா என்ன நகருதல் சுருத்தி பராயன் பர அயனம் பரன்னு சொன்ன என்ன கமிட்மெண்ட்னு அர்த்தம் உறுதியாக நகருதல் அதுக்கு பேர் பராயணம் ஸோ பராயணம் பர அயனம் உறுதியாக நகருதல் உறுதிப்படுத்தி கொண்டு நகருதல் சந்தேகமின்றி நகருதல் அப்படின்னா முன்னேறுதல் எப்படி முன்னேறுகிறார்கள் சுருத்தி பராயணாக சுருத்தியை நோக்கி முன்னேறுபவர்கள் சுருத்தியின் துணையுடன் முன்னேறுபவர்கள் சுருத்தியை ஆதாரமாக கொண்டு முன்னேறுபவர்கள் சுருத்தியின் கருத்தினை ஏற்றுக்கொண்டு முன்னேறுபவர்கள் சுருத்தினா என்ன வேதம் சுருத்தினா வேதம் சுருத்தி அப்படி இந்த காரியத்தெல்லாம் செய்யணும் எப்படி நீ எந்த நிலையில இருந்தாலும் தப்பு கிடையாது சுருத்தி பராயணனாக இருக்கும் வரை வேதத்தின் கைடன்ஸோட இருந்து நீ இதுல எந்த லெவல்ல இருந்தாலும் தப்பு கிடையாது அது கட்டாயமா என்னை அதி தரத்தியவ கட்டாயமாக கரை தாண்டுகிறார்கள் கரை சேருகிறார்கள் இந்த பிறவி பெருங்கடலை தாண்டுகிறார்கள் சந்தேகமே கிடையாது எப்போ சுருத்தி பராயனாக சுருத்தியை பிடிச்சிக்கிட்டா சுருத்தி இல்லாமல் செஞ்சா செஞ்சுக்கிட்டே இருக்கலாம் அடுத்த பிறகு வந்து போறதுலாம் கழுதையா டனால் க்ளோஸ் அதனால சுருத்தியை பிடிச்சிக்கிட்டா இதுல எந்த இடத்துல இருந்தாலும் பிரச்சனையே கிடையாது சாஸ்திர போதனையை சாஸ்திர வழிகாட்டுதலை பிடிச்சிக்கிட்டா இதுல எங்க இருந்தாலும் தப்பு கிடையாது நான் இன்னும் ஞானத்தடையிலேயே கவலையே பட வேண்டாம் கவலையே பட வேண்டாம் சாஸ்திரத்தை பிடிச்சிக்கிட்டா போதும் எங்க இருந்தாலும் அது மேல மேல தானே கொண்டு போய் अन्ये त्वेवमजानन्तः अन्ये त्वेवमजानन्तः अजानन्तः श्रुत्वान्येभ्य उपासते श्रुत्वान्येभ्य उपासते तेऽपि चातितरन्त्येव तेऽपि चातितरन्त्येव मृत्युं श्रुतिपरायणाः मृत्युं श्रुतिपरायणाः அப்படி அப்படின்னா என்ன எல்லாம் முடிஞ்சு கடைசியா புரிஞ்சுக்க வேண்டியது என்ன ரெண்டு வார்த்தை இருக்கு அந்த ரெண்டு வார்த்தைக்கு அர்த்தம் புரிஞ்சுக்கணும் என்ன நான் எனது நான்கிற வார்த்தைக்கு அர்த்தமாக இருக்கிறது புருஷக எனதுங்கிற வார்த்தைக்கு அர்த்தமாக இருப்பது பிரகிருதி வேற ஒன்றும் கிடையாது எல்லா இடத்திலும் இந்த ரெண்டு வார்த்தைக்கு அர்த்தம் புரிஞ்சா போதும் நான் என்ற வார்த்தைக்கு அர்த்தம் நீ சந்தோஷத்தை அனுபவிச்சாலும் சரி வருத்தத்தை அனுபவிச்சாலும் சரி வெற்றியை அனுபவிச்சாலும் சரி தோல்வி அனுபவிச்சாலும் சரி நான் எனது அப்படின்னு நினப்பு வரும்பொழுதெல்லாம் அதனுடைய பொருள் யாரு பிரம்ம புருஷக அதனால தான் புருஷோத்தமன் புருஷோத்தமாக்கியம் அதுதான் புருஷோத்தமன் பகவான் அவர் தான் நான்கிற வார்த்தைக்கு அர்த்தமாக இருக்கிறது எனதுன்னு சொல்றதெல்லாம் அவருது இந்த பிரகிருதி அவருது இந்த பிரகிருதி அவருடைய அவருடைய திறமைகள் கெப்பாசிட்டி பராசக்தி மாயாசக்தி பிரகிருத்தி இந்த காட்சியில் இருக்கிறது அது அவருக்கு சொந்தம் மகாலட்சுமி யாருக்கு சொந்தம் நாராயணனுக்கு சொந்தம் உனக்கு சொந்தம் கிடையாது பதினான்கு லோக்கங்களும் மகாலட்சுமி அவருடைய அவர் அவர் அனுபவிக்கிறதுக்காக தான் அதெல்லாம் ஏற்படுத்தி வச்சிருக்காரு அதில் நீ இருக்க உனக்குள் நான் என்ற வார்த்தையாக இருந்து கொண்டு நான் என்ற வார்த்தைக்கு பொருளாக இருந்து கொண்டு அனுபவிப்பது அவர் தேகேஸ்மின் புருஷ பரக இந்த தேகத்தில் புருஷக அவர் தான் புருஷோத்தமன் பரக அவர் தான் இறுதி மெய்ப்பொருள் அவர் தான் அனுபவிக்கிறார் அதான் புரிஞ்சுக்கணும் இதில் அந்த புரிந்து கொண்டு இதில் நீ எந்த இடத்துல இருக்க முடிஞ்சாலும் தப்பு கிடையாது சரி சரி நான் புரிஞ்சது எனக்கு இதெல்லாம் வேண்டாம் நம்ம கோயிலுக்கு போயிட்டு வரேன் சேவனன் போதும் ஆனால் சுருத்தி பராயணாக சுருத்தி பராயணனாக இரு சாஸ்திரத்தை ஏற்றுக்கொண்டவனாக சாஸ்திரத்தை விடாதவனாக இருந்து கொண்டு நீ இதில் எந்த இடத்துல வேணாலும் இரு தப்பே கிடையாது தப்பே வாழ்க்கையை வாழ்ந்தால் என்ன ஆகுது அதுக்கு தான் சொல்லியாச்சு இவன் மீண்டும் கடைசியாக வேத்தி கடைசியாக உண்மையை அறிவான் அறிஞ்சு என்ன பூயோபி ந ஜாயத்தே மீண்டும் அவன் பிறப்பதில்லை மீண்டும் பிறவா நிலையை அடைகிறான் இதுதான் மார்க்கம் வேற ஒன்றும் மார்க்கம் இல்லை கடைசியாக செய்ய வேண்டியது என்ன ரீப்ளேஸ் பண்ணணும் ரீப்ளேஸ் பண்ணுறதுன்னா என்ன மாற்றி வைக்கணும் இதை எடுத்துட்டு அதை வைக்கணும் எதை எடுத்துட்டு நான் எடுத்துட்டு புருஷக புருஷோத்தமா கடவுள் எனது எடுத்துட்டு கடவுளுடையது அல்லது பிரகிருதி இந்த பாவம் இருந்தும் இந்த பாவம் சரியா இருந்துட்டா கோவப்படுறது தப்பு கிடையாது உதாரணமா சில நெருக்கடி வரும் அப்பயும் வரும் இந்த பாவத்தோட தான் கிருஷ்ணர் கோவப்பட்டார் போர்க்களத்துல சக்கரத்தை தூக்குனார் கரெக்ட் டாய் ஆனால் கோவப்படுவார் கோவம் ஆகிறது இல்லை இங்கே காய்ச்சல் வர்றதில்லை இங்கே காய்ச்சல் வராமல் கோவப்பட வேண்டிய இடத்துல கோவப்பட வேண்டியது எங்கெங்கே என்னென்ன பண்ணுமோ அங்கங்கே அதை பண்ணிவிட்டு செஞ்சு தூக்கி எறிஞ்சிட்டு போயிட்டு வேண்டியதான் அந்யே துவேவமஜானந்தக ஸ்ருத்வான்யேபிய உபாசதே तेऽपि चातितरन्त्येव मृत्युं श्रुतिपरायणाः இதெல்லாம் ரொம்ப ஸ்ட்ரெயிட் கீதையும் ரொம்ப ஸ்ட்ரெயிட்டாக போயிட்டு இருக்கு நம்மளும் ரொம்ப ஸ்ட்ரெயிட்டாக தான் சொல்கிறோம் இப்போ நம்ம இந்த அளவுக்கு நம்ம ஸ்ட்ரெயிட்டாக சொல்ல முடியறதுக்கு காரணம் என்ன ஏற்கனவே ஒன்றாவது நிலை ரெண்டாவது நிலை மூணாவது நிலையெல்லாம் நீங்கள் முடிச்சிருக்கிறதுனால இது புரியுது இல்லைன்னா இதெல்லாம் எங்கே போய் விளக்கம் சொல்கிறது யார்கிட்ட போய் என்ன சொல்கிறது யாச்சும் சொன்னால் புரியாது அவ்வளோ தூரம் சொல்லியிருக்கிறதுனால புரியும் அப்போ என்ன நம்ம எல்லாத்தையும் எவ்வளோ ஸ்ட்ரெயிட்டாக பார்த்துட்ருக்கோன்னு உங்களுக்கு புரியும் இதில் வேறு எங்கேயா குழப்பம் இருக்கா கரெக்டாக எவ்வளோ ஸ்டெப்பெல்லாம் தெளிவாக இருக்குது என்ன இதில் ஒன்றும் பிசகுக்கு வேலை கிடையாது இத்தனை ஆயிரம் வருஷமாக வியாசர் போன வழி சங்கரர் போன வழி எல்லாரும் போன வழி இதுதான் ஞானம் அடையிறது அப்புறம் என்ன ஒரு புது வழி இங்கே தெளிவாக இருக்குது இதில் எங்கேயுமே தவறுறதுக்கு வாய்ப்பே கிடையாது நமக்கே தெரியுது என்ன படிக்க படிக்க தெரியுது டைட்டாக இருக்கிறது தெரியுது மார்க்கம் ரொம்ப தெளிவாக இருக்குது உபதேசமும் ரொம்ப சந்தேகத்துக்கு இடம் இல்லாமல் தெளிவாக இருக்குது அப்புறம் என்ன குழப்பம் தேவையில்லாமல் என்னென்னத்தையும் போட்டு குழப்பிட்டு இருக்கிறதுக்கு இதெல்லாம் ஏற்காமல் வாழ்ந்தாலும் வாழலாம் அதோ கத்தி அதை பற்றி பேசுறதுக்கு ஒன்றுமே கிடையாது ஏதாவது வைங்களேன் ஏதாவது குடிக்கிறதுக்கு ஏதாவது இருக்கிறீங்களா என்ன சுக்கு காஃபி விற்பீங்களா சுக்குமல்லி காஃபி கிடையாது சன்ஸ்கிரிட் ஆரம்பிச்சிடலாமா போதுமா இது இந்த டாபிக் முடிஞ்சிருக்கேன் டாபிக் பொருளை பிரச்சனை ஒரு பொருள் பிடிச்சா முடிச்சுக்கலாம் கேப் விட்டு போட்டுக்கலாம் இருபத்தி மூணுலேருந்து படிச்சிருந்தேன் இவ்வாறு புருஷனையும் குணங்களோடு கூடிய பிரகிருதியையும் எந்த மனிதன் தத்துவ ரீதியாக அறிவானோ அவன் எல்லா விதங்களிலும் செய்ய வேண்டிய கடமைகளை செய்து செய்து கொண்டிருந்தாலும் கூட மறுபடியும் பிறப்பதில்லை எதை செய்து கொண்டிருந்தாலும் பிறப்பதில்லை அடுத்து என்ன சொல்றார் அந்த பரமாத்மாவை சில மனிதர்கள் குறிப்பிடத்தை நுண்ணிய புத்தியினால் தியானத்தின் மூலமாக இதயத்தில் பார்க்கிறார்கள் மற்றும் சிலர் ஞானயோகத்தின் மூலமாகவும் வேறு சிலர் கர்மயோகத்தின் மூலமாகவும் பார்க்கிறார்கள் பார்க்கும் நிலையில் இருக்கிறார்கள் அதெல்லாம் நிலை எல்லாம் எல்லாத்தின் மூலமும் இல்லை ஞானம் அடையில ஆனா அந்த நிலையில ஓரளவுக்கு பாக்குறாங்களே அந்த நிலையில ஓரளவுக்கு உண்மையை புரிஞ்சுட்டு பாக்குறாங்க ஆனா அந்த புண்ணிய படம் அதுக்கு மேல வருவாங்க அடுத்து என்ன இடத்துல உபாசனைனா வழிபாடுகள் ஒரு மந்த புத்தின்லாம் போட வேண்டியதில்லை வேறு சில ஒரு ஒரு லெவல் இவங்களுக்கு சொல்ல தெரியாம மந்த புத்தி உள்ளவங்க போட்டிருக்காங்க கேட்டறிந்த உபதேசத்தையே கிடையாது சுருத்தின வேதம் வேத உபதேசத்தையே மேலான கத்தியாக கொண்டவர்களும் இந்த மிருத்தியும் அதி தரந்தியவ வாங்க ஏன்னா எல்லாம் இப்போ கிளம்புறாங்களே பார்ப்பலாம் இருப்பாங்களா இந்த மிருத்தியுவை கடந்து செல்கிறார்கள் நிச்சயமாக வாழ்க்கையில் பிடிக்க வேண்டியதுன்னா இதுதான் கெட்டியாக பிடிச்சிக்கா என்ன தெரியுங்க முதல்ல ஏதோ கொடுங்க அப்புறம் யோசிங்க Yeah. சொல்லிருக்கியா ஐ சூப்பர் பாரு நீங்களா பயந்துன்னு சொல்லுங்க ஓட்டுவாங்க ஒரு சைக்கிள் வாங்கிடுவோமா கொஞ்சம் பேர் சைக்கிள் வாங்கிடுவோமா வாங்கிடலாமா கத்துப்பியா சரி ஜெயபால் இருக்கிறா போடுவாங்க சூப்பராக இருக்கும் அது கொத்தமல்லி பவுடர் இருக்கா இல்லை இல்லை இல்லை ஒரு நிமிஷம் கொத்தமல்லி பவுடர் இருக்கா இல்லையா மல்லித்தூள் தான் அது மல்லித்தூள் தான் இருக்கா சுக்கு இருக்கா ஒன்னே ஒன்று சொல்கிறேன் ராஜலட்சுமிக்கு ஃபோன் பண்ணுறேன் கேட்கணும் சூப்பராக இருக்கும் அதுதான் ட்ரிக்கு நீங்கள் இருந்து அனுபவிக்காம கோயம்புத்தூரில் வர்றவங்க ஆஃபீஸ் வரவங்க எல்லாருக்கும் பிடிச்சதா இருக்கும் போட்டோன்னு வச்சுக்கோமே எல்லாம் மயக்கம் போட்டு வெள்ளம் இருக்கா நினைக்கிறேன் அன்னைக்கு ரேவதி அன்னைக்கு இங்கே இருக்க அப்படியே குளத்தில் கிடைக்கல தேவனத்தில் கிடைக்கல இங்கே வச்சு செட் பண்ணுவாரா அங்கேருந்து வச்சு ஃபிட் பண்ணி கொடுக்குறாரு ஆ அரசைக்குனா எதுவும் இவங்ககிட்ட கேட்கணும் கடைசியாக பிடிக்காம போயிடுச்சுன்னா ஆமாம் ஆ இங்கே காட்டுறதுக்கு மாடல் இருக்குமா அது சைக்கிள் மாடல் கடையில் வச்சுருப்பாரா இப்போ இருக்குமா கடையில் ஆ வேண்டாம்னு தோணுச்சுன்னா விட்டுருவோம் இல்லை ட்ரை பண்ணல தான் பண்ணலாம் இல்ல அவங்க வீட்டில் கொடுத்து வச்சிருக்காங்க வச்சாச்சா கொடுக்கணும் லேடிஸ் சைக்கிள் அதான் நல்லது பாப்பாவுக்கும் கரெக்ட் பையனுக்கும் கரெக்ட் ஆ எங்க இருக்கு பூஜா சைக்கிள் கீழே இருக்கா எது மாடிப்படி கீழே பாருங்க பூஜா போய் Robertson. திங்கக்கிழமை யார் போறீங்க சைக்கிள் பார்க்க நீ போறியா நீ போலியா ஸ்கூல் இருக்கா அடடா நீ போக முடியாதா ஸ்கூல் இருக்கா என்ன ஒரு நாள் போயிட்டு வந்தேன் என்ன சைக்கிளாக சொல்லிட்டு வாங்கிட்ட அப்புறம் உனக்கு ரெண்டு நாள் சைக்கிள் வந்து போட்டு கொடுத்துருவாங்க சரியா ரைட்டு ஓகே நாளைக்கு போறிய சாயந்தரம் ஸ்கூல் முடிச்சுட்டு வந்துட்டு சரி ரைட்டு நாளைக்கு அவர் வந்து உடனே கூட்டிட்டு போவாரு ஏய் என்னப்பா இவ்வளவு உயரம் இருக்கு நீ அவர் உயரத்துக்கு வந்துட்டியா இவெல்லாம் பெரிய அரை ஓட்டலாம் இருபது இன்ச்சு சைக்கிள் ஓட்டலாம் அதே ஓட்டலாமா ஒரு வருஷம் ஒரு வருஷத்துல வயசுல நானே அந்த வண்டியில ஓட்டி பழகிட்டேன் சரி ஒரு பதினாறு வந்தா இப்ப ஓட்டிட்டு அப்புறம் கொஞ்ச நாள் அடுத்த சின்ன பாப்பா சரி வாங்கி போட்டு பதினாறு பதினெட்டு பிரபாவுக்கும் தெரியும் அந்த டேஸ்ட் பண்ணிருக்காங்களே எனக்கு நான் பிரபா வச்சு பிடிச்சது எல்லாம் வாங்கிட்டே கொடுத்துருக்காங்க எதாவது எக்ஸாம்பிள் பண்ணிருக்கீங்க தம்பி ஏதாவது தம்பி கல்யாணம் ஆயிடுச்சா தம்பியா அண்ணா ஆ வா அவங்க போனவங்க அண்ணியா இருந்துட்டு என்ன பண்ண முடியும் भोक्ता महेश्वर उपद्रष्टानुमन्ता च மகேஸ்வரக அதையே சொல்லிக்கிட்டே இருப்பேன் பக்தா போக்தா மகேஸ்வரர் சிருஷ்டி ரகசியம் பிறவி ரகசியம் ஞானிகள் தப்பு பண்றது இல்லை வீட்டுக்கு போறீங்களா ஏன்னா வீட்டுக்கு நீங்க வீட்டுக்கு போறீங்களா வீடு எங்க இருக்கு நடந்து நீங்களே போயிடுவீங்களா சரி ஒரு ரைட்டு நாளைக்கு போய் சைக்கிள் வாங்கிட்டு வந்துருவியா ஆ வா வா வா என்ன சார் நீங்க தான் நாளைக்கு போய் சைக்கிள் முடிவு பண்ண போறீங்க ஆ ரைட்டா ரைட்டு உனக்கு எந்த ஹைட் பிடிக்குதோ ஆனால் நான் ஒன்று ஞாபகம் வச்சுக்கோ இன்னும் ஒரு ஆறு மாதம் கழிச்சு நீ இன்னும் ஹைட் ஆகிடுவேன் அதனால பெரிய சைக்கிளாகவே வாங்கிக்க சரியா ஆனாலும் உட்காந்து பாரு ஓரளவு எட்டுற மாதிரி ஆமா லேடிஸ் சைக்கிள் மாதிரி வாங்கிட்டு ஒரு அவசரத்துக்கு கால் நிற்காதா நிற்காதா ஆ தாங்காது வெயிட் தாங்க சரி ரைட்டு கேரியர் நல்ல கேரியரா வச்சு நல்ல கம்பெனி வந்து தரமானது நாலாயிரம் வாங்கலாம் ஓஹோ இருபது இன்ச்சு சைக்கிள் இருபது இன்ச்சு சைக்கிள் இருபது இன்ச்சு உங்களுக்கு உட்கார முடியாது அதுதான் அவங்க எல்லாருமே வேண்டாம் பெருசு வேண்டாம் ஒரு பதினாறு இருந்தா கூட போதும் ஒரு அடுத்தடுத்து பாப்பாலாம் வளர்றாங்கல்ல அவங்களுக்கு இவங்களுக்கு வேண்டாம் பெரிய பெருசு வாங்கிக்கலாம் ரிப்பேர் ஆகும் அது அப்புறம் ரிப்பேர் வந்து மூணு மாசம் இல்ல சரி பண்ணுறது ஓட்டுறது தான் நல்லது ஓட்டு ஓட்டிட்டு போறேன் உடம்பு கொஞ்சம் நல்லது ஒரு யூனிட் தண்டத்துக்கு முப்பது கிலோமீட்டர் போகலாம் அது ஒரு ரூபாய் செலவு முப்பது கிலோமீட்டர் போனாலும் அதனால அது மோட்டார் பைக் தானே இ பைக்குன்னு சொல்றாங்க சைக்கிள் சைக்கிள் சைக்கிள் மோட்டார் வண்டியில் இருக்கு மோட்டார் வண்டி போயிட்டு சைக்கிள் கரண்ட் போயிடுச்சுன்னா இல்ல அது அது பைக் வாங்கிட்டு போயிடலாம் கொஞ்ச நாள் சைக்கிள் ஓட்டிட்டு அது வாங்கறதுக்கு அது வாங்கலாம் இந்த சைக்கிள் எல்லாம் உட்காரதே கம்ஃபர்டபுளா இருக்காது அது போயிடலாம் சும்மா கொஞ்சம் கொஞ்சம் தூரம் வேறு வீட்டு இருக்கு அரியலூர் போயிட்டு அதுக்கு சமயம் பஸ்ல இருக்கணும்னாலும் ஏன்னா பாதுகாப்பும் கிடையாது ரொம்ப தூரம்ல சைக்கிளில் போகக்கூடாது சும்மா கொஞ்சம் தூரம் அக்கம் பக்கத்தில் போய்க்கிறதோ நிறுத்திக்கணும் நல்லா ஏதாவது பஸ்ல போகிறதானே அதையே சைக்கிள் போயிட்டு பல்ட்டி அடிச்சுக்கிட்டு எதுவும் தேவையில்லை சைக்கிள் எல்லாம் ரொம்ப தூரம் போகக்கூடாது உபதிரஷ்டாச்ச எல்லா அரங்கவல்லிக்கு சார் அதான் பகவத்கீதையோட சிறப்பு எத்தனை பக்கம் இரநூத்தி ஏழு தான் ஆரம்பிச்சு இரநூத்தி ஒம்போதில் முடிச்சிருக்கோம் இப்போ यावत् सञ्जायते किञ्चित् இருபத்தி ஆறு யாவத் சஞ்சாயத்தே கிஞ்சித் சத்வம் ஸ்தாவர सत्त्वं स्थावरजङ्गमम् स्थावर जा इल स्थावरजङ्गमं सत्त्वं स्थावरजङ्गमं क्षेत्र क्षेत्रज्ञ संयोगात् संयोगात् அது ஒரு கிராமர் ரூல் படிக்கும்போது சம்யோகாத்னு படிக்கணும்னு ரூலு அடுத்து யா வருது இல்லை சம்யோகாத்துங்கிறது என்ன ஒன்றா சம்யோகாத் அப்படி மாறும் சம்யோகாத்னு மாறும் அதனால संयोगात् क्षेत्र क्षेत्रज्ञ संयोगात् तद्विद्धि भरतर्षभ भरतर्षभ यावत् सञ्जायते किञ्चित् सत्वं स्थावरजङ्गमम् क्षेत्रक्षेत्रज्ञसंयोगा क्षेत्रक्षेत्रज्ञसंयोगा तद्विद्धि परधर्षभ तद्विद्धि भरतर्षभ அப்படிங்கிறார் அடுத்ததும் பண்ணலாம் ஒரு செட் வரைக்கும் சமம் சர்வேஷு பூதேஷு समं सर्वेषु भूतेषु तिष्ठन्तं परमेश्वरम् तिष्ठन्तं परमेश्वरम् विनश्यत्सु அப்படி பிரிச்சு படிக்கணும் வினஷ்யத்சு அவினஷ்யந்தம் अविनश्यन्तम् विनश्यत्सु अविनश्यन्तम् यपश्यति सपश्यति यपश्यति सपश्यति पश्यति यपश्य यफ यः पढ़ी पठिकं यः पश्यति स पश्यति समं सर्वेषु भूतेषु तिष्ठन्तं परमेश्वरम् विनश्यत्सु अविनश्यन्तं यः पश्यति स पश्यति ம். அப்புறம் என்ன இருக்கு இருபத்தி எட்டு வினிஷ்யத்சு வினஷ்யத்சு அதில் இருக்கிற ஊவும் அப்புறம் இருக்கிற அவினஷ்யந்தம்னு சொல்கிறோமா ஆ ஊவும் ஆவும் சேர்ந்து வாவாயிடும் அதான் ரூட் அதனால் அங்கே வான்னு தெரியுது உங்களுக்கு அது ஆக்சுவலாக ஊ ஆ வினஷ்யத்சு அவினஷ்யந்தம் அந்த ஊவும் ஆவும் சேர்ந்தா வாவாயிடுது அதை சேர்த்து படிக்கும்போது வினஷ் யத் சுவ வினஷ்யந்தம் அப்படி படிக்கும் வினஷ் யத் சுவ வினஷ்யந்தம் அவ்வளோதான் வினஷ் யத் சுவ வினஷ்யந்தம் வினஸ்யத் स्वविनश्यन्तं विनश्यत् स्वविनश्यन्तम् यः पश्यति स पश्यति ம். அடுத்த பகுதி ஆ அப்படியும் பிரித்து படிச்சுக்கலாம் கொஞ்ச நாள் அப்படியே படிச்சிருந்தீங்கன்னா அது தானாக சேர்ந்துடும் அது ஒரு மாதம் அப்படியே படிச்சீங்கன்னா அப்புறம் நீங்களே சேர்த்து படிக்க ஆரம்பிச்சிருவீங்க இது யாருப்பா தனித்தனியாக படிச்சுக்கிட்டு அப்படின்ட்டு அடுத்த பக்கம் समं पश्यन् हि सर्वत्र समं पश्यन् हि सर्वत्र समं पश्यन् हि सर्वत्र समवस्थितम् Thank समवस्थितम् ईश्वरं समवस्थितमीश्वरं समं पश्यन् हि सर्वत्र समवस्थितमीश्वरं न हि न स्यात् न हि न स्यात् न हि இது தப்பாக போயிடுச்சு நகி நசியத்தி நகி நசியத்தி ஆத்மானம் ஆத்மானம் நகி நஸ்யத்யா நகி நசியத்தி ஆத்மானம் இங்கே அதே மாதிரி நகி நசியத்தில் ஈவும் அடுத்து ஆவும் சேர்ந்தால் யான்னு ஆகும்னு விதி நகி யாத்மானம் न हि नश्यति आत्मानं ततो याति परं गतिं ततो यान्ति ततो यान्ति ओ सारि सारि ततो याति न ततो याति परं गतिं நகி நஸ்யா நகி நஸ்யதி நகி நஸ்யதி ஆத்மானம் ஓ ஆமாம் ஆமாம் ஆமாம் கொஞ்சம் நகி நஸ்யத்தி ஆத்மனாத்மானம் ஆத்மனாத்மானம் நகி நஸ்யதி ஆத்மனாத்மானம் நகி நஸ்யதி ஆத்மனாத்மானம் நகி நஸ்யத்யாத்மனாத்மானம் அது பிரிச்சே படிச்சுட்டு போயிடலாம் கொஞ்ச நாளைக்கு நகி நஸ்யதி ஆத்மனாத்மானம் தத்தோ யாத்தி பராம் கதிம் அப்படி ஒரு நல்ல பாட்டு ஈஸியானது இது ரொம்ப ஈஸி அது முடிக்க வேண்டியதெல்லாம் அங்கே முடிச்சிட்டாரு சும்மா சமம் சர்வேஷ் எது இருபத்தேழா ஓ இருபத்தாறு பண்ணணும் யாவத் சஞ்சாயத்தே கிஞ்சித் சத்வம் ஸ்தாவர ஜங்கமம் क्षेत्र क्षेत्रज्ञ संयोगात् तद्विद्धि भरतर्षभ हम्म। हे भरत ரிஷப பரத குலத்தில் வந்த ரிஷபனே ரிஷபன்னா அர்ஜுனனே பரத்வர்ஷபன்னா அர்ஜுனன் அப்படின்ட்டு பேர் அது ஏன் ரிஷபன்னு கூப்பிடுற பழக்கம் வந்ததுன்னா ஒரு கூட்டத்தில் ஒரு மாட்டு பசுக்கூட்டம் கௌகுன்னா கூட்டம் பசுக்கள் அதில் ரிஷபம் இன்னைக்கு நிற்கிது காளை ரிஷபம்னா காளை ஸோ பசுக்களின் கூட்டத்தில் ரிஷபம் எப்படி இருக்குது கம்பீரமாக இருக்குது தூரம் நின்று பார்த்தா பளிச்சுன்னு தெரியும் அவர் மட்டும் தனியாக தெரிகிறார் ரிஷபம் அப்படி இந்த வருத்த வருஷத்தில் இவன் வந்து தனியாக தெரிகிறான் பளிச்சுன்னு ஏன் அவ்வளோ சாதனைகள் பண்ணியிருக்கிறான் சின்ன வயசுலேருந்து எத்தனையோ சோதனைகளை தாண்டி பெரிய பெரிய சாதனைகளை பண்ணி அர்ஜுனன் பல சிரமங்கள் பல வித்தைகளை எல்லாம் கற்றுக்கிட்டு நிறைய குரு சேவை செஞ்சு நிறைய குருநாதர்கள்ட்ட போய் தங்கி பாடம் படித்து ஞானத்தை வளர்த்துக்கிட்டு அப்புறம் தன்னை நம்பிய குடும்பத்தை சேர்ந்தவர்களையும் சந்தோஷமாக சௌகரியமாக வாழ வச்சு தாயாராகட்டும் திரௌபதி ஆகட்டும் தன்னை நம்பி வந்த குழந்தைகளாகட்டும் எல்லாரையும் சுதர்மத்தை எப்படி சாஸ்திரம் சொல்லிச்சோ செய்யணும்னு அதே மாதிரி கண்ணோட்டத்தோடு செஞ்சு சாஸ்திர ரீதியாகவே வாழ்ந்தவர் சாஸ்திரத்தை விட்டு வேறு பார்வையே கிடையாது அப்படி வாழறதுல பெரிய மாடல் அன்னைக்கு அர்ஜுனன்னா நாடு பூரா எல்லாருக்கும் தெரிஞ்சிருந்தது சூப்பர்ப்பா அங்க சொல்லி வச்ச மாதிரியே வாழறான் பெரிய பெரிய சாதனை எல்லாம் பண்றான் அப்படி நாடு பூரா பளிச்சுன்னு தெரிஞ்சார் அர்ஜுனர் அதனால பரத்த ரிஷபன் பரத்த ரிஷபன்கிறது தான் பரத்த ரிஷபன்னு சந்தி உணர்ச்சி விதி பரத்த ரிஷப பரத்த ரிஷப அப்படி தத் வித்தி எங்க இருக்கும் ரெண்டாவது வரியில கடைசி பார்ட்டில் இருக்கும் பரத ரிஷப அதுக்கு முன்னாடி என்ன ஒருத்தர் தத்து வித்தி இருக்கா தத் வித்தி தத் வித்தி அப்படின்னா தத்துனா என்ன அதனை வித்தின்னா அறிந்து கொள் இது நிறைய இடத்த பார்த்துருக்கோம் வித்தின்ட்டு அறிந்து கொள் நேத்தும் பார்த்தோம் வித்தி அறிந்து கொள்வாயாக பரதர் ரிஷபனே அதையும் அறிந்து கொள் அப்படிங்கிறார் எதையும் யாவத்து சஞ்சாயத்தே கிஞ்சித் யாவத்து கிஞ்சித் எதெல்லாம் துளியானாலும் அப்படின்னா யாவத்து எதெல்லாம் கிஞ்சித்து எவ்வளோ துளியானாலும் சரி சின்னதோ பெருசோ அப்படின்ட்டு அர்த்தம் எவ்வளோ பெருசை நீ காட்டினாலும் சரி எவ்வளோ சின்னதை காட்டினாலும் சரி எல்லா விதத்திலும் இங்கு இருப்பவைகள் அப்படின்ட்டு அர்த்தம் யாவத்து கிஞ்சித்து சஞ்சாயத்தே ஜாயத்தேன்னு என்ன தோன்றுகிறது சஞ்சாயத்தைன்னா பிறக்கிறது அப்படின்னா சஞ்சாயத்தை எதெல்லாம் பிறக்கிறதோ தோன்றுகிறதோ அப்போ இந்த உலகத்தில் எதெல்லாம் தோன்றுறது புழு பூச்சி மனுஷன் நல்லது கெட்டது லாபம் நஷ்டம் எல்லாம் தோன்றுகிறது சந்தோஷம் வருத்தம் தோன்றுகிறது வெயில் குளிர் தோன்றுகிறது உயர்வு தாழ்வுகள் தோன்றுகிறது புகழ் அவமானம் தோன்றுகிறது நல்ல பேர் கெட்ட பேர் தோன்றுகிறது பிறப்புக்கள் இறப்புக்கள் தோன்றுகிறது அதுதான் கிஞ்சித்துங்கிறது யாவத்து கிஞ்சித் எந்த ஒன்று தோன்றினாலும் யாவத்து கிஞ்சித்து சஞ்சாயத்தே உற்பத்தி ஆகிறதோ பிறக்கிறதோ தோன்றுகிறதோ சத்வம் ஸ்தாவர ஜங்கமம் சத்துவம் என்றால் சத்தை உடையவைகள் சத்துன்னா உயிர் வாழ்க்கை பிராணிகள் அதான் சத்து போயிட்டான் சாருங்கிறோம் இந்த ஜீவன் இருக்கும் விலங்குகள்னு அர்த்தம் இந்த இடத்துல ஏன்னா அதுக்கப்புறம் ஸ்தாவரம்னு இருக்கா ஸ்தாவரம்னா என்ன ஸ்தாவரம்னா செடி கொடி மரங்கள் அது பேர் ஸ்தாவரம் அது சம்ஸ்கிருத வார்த்தை நம்ம தமிழர்கள் அதை நைஸாக தாவரம்னு ஆக்கி விட்டான் ஏன் அங்கே இசு கிடையாது தமிழில் அதனால் இல்லைன்னா இசு தாவரம்னு எழுதணும் அது இசு தாவரம்னு எழுதுறதுக்கு போல தாவரம்னு போட்டா அதுதான் இசுட்டாலின் தமிழ் எப்படி தாவரம் அப்படின்னா செடி கொடி மரங்கள் ஜங்கமம் அப்படின்னா இயங்கும் பொருட்கள் எதாக இருந்தாலும் பூமி இயங்குது சந்திரன் இயங்குது ஏன்னா ஆறு ஓடிட்டு இருக்கு கடல் அலை அடிச்சிட்டு இருக்கு காற்று இயங்குது நெருப்பு இயங்குது இந்த மேஜை இயங்கலையே சார் மேஜை இயங்கலன்னு நம்ம நினச்சிட்டு இருக்கோம் அது இயங்கிட்டு தான் இருக்குது ஏன் பூமியே சுத்திட்டு இருக்கு இப்போ பூமியில் எது இயங்காமல் இருக்குது அதனால் ஒட்டுமொத்த பிரபஞ்சத்துலேயும் இயங்காததுன்னு எதுவுமே கிடையாது ஜங்கமம் அப்படின்னா நகர்வன நகராதன விலங்குகள் எல்லாம் எல்லாம் அப்படின்னு எதெல்லாம் இந்த உலகத்தில் இருக்கிறதோ தோன்றுகிறதோ அதெல்லாம் க்ஷேத்திர க்ஷேத்திரஜ சயோகாத் இது எதனால தோன்றுகிறது கஷேத்திர க்ஷேத்திரஜ எங்கே கேள்விப்பட்ட மாதிரி இருக்கா அந் முன்ன ஒரு காலத்தில் க்ஷேத்திர க்ஷேத்திரஜ ஆமாம் க்ஷேத்திரம்னா இந்த பிரகிருதி க்ஷேத்திரஜன் புருஷன் அவ்வளோதான் இந்த ரெண்டும் சயோகம்னா இணைதல் இந்த ரெண்டும் யோகம்னா இணைதல் சேர்தல்னு பார்த்துருக்கோமா கர்ம யோகம்லாம் பார்த்துருக்கோம் அப்போ சம்யோகம்னா சம்யக் யோகம் சம்யோகம் மிக அழகாக சேர்கிறது இந்த உடம்பும் உயிரும் அழகாக சேர்ந்துருக்கு அதனால தான் வாழ்க்கை நடக்குது சேராமல் போச்சுன்னா வாழ்க்கை இல்லை பொங்கல் நல்லா இருக்கே அப்படின்னு சொல்ல முடியாது இந்த ரெண்டு சேரலன்னா அப்படி இந்த புருஷவும் பிரகிருத்தியும் சேர்ந்து இருப்பதால் அதை தான் க்ஷேத்திர க்ஷேத்திரஜ சயோகா இணைந்து இருப்பதால் அப்போ எதெல்லாம் இந்த உலகத்தில் உற்பத்தியாச்சு ஸ்தாவரம் ஜங்கமம் அப்புறம் சத்துவம் அப்படின்னா உயிர் உள்ளவைகள் உயிர் உள்ளவைகள்னா இந்த இடத்துல விலங்குகள் தாவரங்கள் அப்புறம் கல் மண் எதெல்லாம் நீ சொல்லு சப்தம் தோன்றுச்சு வெளிச்சம் தோன்றுச்சு உற்பத்தியாச்சு உஷ்ணம் அக்னி உற்பத்தியாச்சு நீ எதை வேணாலும் சொல்லு இந்த உலகத்தில் வந்து உற்பத்தியாச்சு இருக்கு அழிய போகுது அல்லது அழிஞ்சுது நீ எதை சொன்னாலும் அதெல்லாம் எதனால் சையோகா இந்த ரெண்டும் இணைந்ததால் எது க்ஷேத்திரக்க க்ஷேத்திர கஷேத்திரஜ சயோகா இந்த ரெண்டும் இணைஞ்சதுனால தான் இந்த ரெண்டும் சேர்ந்துருக்கிறதுனால தான் நீயே சொல்கிற உடம்பு தனியாக தூக்கி போட்டு உயிரை தனியாக போட்டாலும் சொல்கிறதுக்கு ஆள் இல்லை சார் சுடுது சார் பணம் சொல்லுதா இல்லையே நீ தான் சொல்கிற கரெக்ட் ஏன் சயோகா வடையில் கொஞ்சம் உப்பு கம்மியாக இருக்கு ஏன் சயோகா உடம்பும் உசுறு சேர்ந்துருக்கிறதுனால பிரிஞ்சு போச்சுன்னா ஊதுபத்தியில் வாசமே சரியில்லையே பணம் சொல்லிச்சா நீ எந்த ஊதுபத்தியாக வேணாலும் தைரியமாக வைக்கலாம் பணத்துக்கு ஐம்பது பைசா ஊதுபத்தியும் வைக்கலாம் அஞ்சு ரூபா ஊதுபத்தியும் வைக்கலாம் பணம் கேட்காது ஏன் அங்கே சம்யோகம் இல்லை சம்யோகம் இல்லை அப்போது இது இருக்கிறது தோன்றுகிறது நல்லா இருக்குது சரியில்லை இதெல்லாம் எதனால் சம்யோகா புருஷ பிரகிருதி சம்யோகாத் க்ஷேத்திர கஷேத்திரஜ சம்யோகாத் அவ்வளோதான் வேற என்ன தத்வித்தி அதை நல்லா புரிஞ்சுக்கோ பரத ரிஷப இந்த ரெண்டு சேர்ந்து இருக்கிறதுனால தான் இந்த காட்சிகள் எல்லாம் எப்படி ஒயரில் பாசிட்டிவ் நெகட்டிவ் சேர்த்தீங்கன்னா என்ன ஆகுது ஸ்பார்க் ஆகுது இந்த ரெண்டு சேர்ந்து இருக்கிறதுனால இந்த காட்சி ஸ்பார்க் ஆகுது समम सर्वेशु भूतेषु तिष्ठन्तं परमेश्वरम् विनश्यत्सु अविनश्यन्तं यः पश्यति स पश्यति சமம் சர்வேஷு பூத்தேஷு சர்வேஷு எங்கே பார்த்தாலும் பூத்தேஷு பூத்தங்களில் என்றால் இருப்பவைகளில் எங்கே பார்த்தாலும் இருக்கக்கூடிய விஷயங்களில் பூத்தங்கள்னா இருப்புக்கள் அப்படின்னு பார்த்துருக்கோம் பஞ்சபூத்தங்கள் ஸோ எங்கே பார்த்தாலும் இருக்கக்கூடிய பூத்தங்கள் அது செடி கொடி மரம் கதவு தாழ்பால் மனுஷன் ஆடு மாடு கோழி கொக்கு சித்தப்பா பிடிச்சவன் பிடிக்காதவன் எல்லாம் சர்வேஷு பூத்தேஷு சமம் பஷ்யந்தம் சமம் திஷ்டந்தம் திஷ்டந்தம் சர்வேஷு பூத்தேஷு திஷ்டந்தம் திஷ்டன் என்ன நிற்றல் நில் அப்படின்னு அர்த்தம் திஷ்டந்தம் நிற்கும் அப்படின்னா இருக்கும் சர்வேஷு பூத்தேஷு திஷ்டந்தம் இருக்கக்கூடிய அதுவாக இருக்கக்கூடிய இருக்கக்கூடிய என்னன்னா உள்ள கடுகு சைஸுக்கு இல்லை அதுவாக இருக்கக்கூடிய சமம் பரமேஸ்வரம் சமம்னா என்ன ஒரு தடவை நம்ம பார்த்துருக்கோம் சமம்னா ஒன்றுன்னு அர்த்தம் சமம்னா ஈக்குவல் இல்லை பன்னெண்டாவது அத்தியாயத்தில் பார்த்துருக்கோம் சமம் அப்படி ஒன்று சத்ரு மித்ர எல்லா இடத்துலையும் ஒன்று அப்படி ஒன்று சத்ருவாக இருப்பது மித்திரனாகவும் இருப்பது ஒன்று கடவுள் அப்படி சமம்னா பல பொருள் இருக்குது ஈக்குவல் அப்படின்னு ஒரு அர்த்தம் இருக்குது இந்த இடத்துல சமம்னா ஒன்று சமம்ங்கிறதுக்கு தமிழ் வார்த்தை என்னன்னு தெரியல சமம் சமத்துவ புறம்னா தமிழே கிடையாது சமம் சமஸ்கிருதம் சமத்துவம் சமஸ்கிருதம் புறம் சமஸ்கிருதம் சமத்துவ புறம் தமிழர்கள் வாழும் பகுதி ஆ இணையான இணைத்தன்மை பகுதி சமத்துவபுரத்துக்கு தமிழில் கலை தமிழ் கிடையாது கலை சம்ஸ்கிருதம் கலா அப்படிங்கிறது கலைன்னு மாறும் அப்படி சமம் திஷ்டந்தம் பரமேஸ்வரம் ஒன்றுதான் நிக்குது அது பரமேஸ்வரம் சர்வேஷு பூத்தேஷு சர்வேஷு பூத்தேஷு திஷ்டந்தம் எல்லா இருப்புகளிலும் இருக்கக்கூடிய இருக்கக்கூடிய நிற்கக்கூடிய சமம் ஒன்று பரமேஸ்வரம் அதனை பரமேஸ்வரனை வினஷ்யத்சு அவினஷ்யந்தம் வினஷ்யத்சு நஷ்ட அழிதல் அதுலேருந்து நாசமாயிட்டான் நாசமாயிடுச்சு வினஷ்னா என்ன வினாசமாயிடுச்சுன்னா சுத்தமாக அழிஞ்சு போகிறதுன்னு அர்த்தம் வினஷ்யத் அழிபவைகளில் அழிபவைகளில் வினஷ்யத் சு அழிபவைகளில் அப்படின்னா மாறுபவைகளில் அப்படின்னு அர்த்தம் ஏன்னா எதையும் அழிக்க முடியாதுன்னு பார்த்துருக்கோம் மேஜை அழிஞ்சு போயிடுச்சுன்னா என்ன அர்த்தம் மேஜைங்கிற உருவம் என்ன வேற என்னமோ ஆயிடுச்சு மண்ணில் மக்கி போயிடுச்சு அப்படின்னு அர்த்தம் அப்போ நிலையற்றவைகளில் உருவம் மாறிக்கொண்டே இருப்பவைகளில் நிலை அற்றவைகளில் வினஷ்யத்சு மாறிக்கொண்டே இருப்பவைகளில் அவினஷ்யந்தம் வினாசங்களில் அவினாசத்தை பார்க்கிறான் அவினாஷ்னா என்ன அழியாதது அழியாதது ஒன்று இருக்கு அழியா அழியறதுன்னா மாறுதல் மாற்றங்கள் நடந்துக்கிட்டே இருக்கு அந்த மாற்றங்கள்ல மாறாம ஒண்ணு இருக்கு அதை கண்டுபிடிக்கும் எல்லா மாற்றங்களுக்குள்ளேயும் மாறாமல் அதனால தான் அவினாசி அப்படின்னா இதெல்லாம் நாலாவது நிலையில பார்த்தது தான் திரும்ப திரும்ப வருது வேற ஒன்றும் இல்லை உங்களுக்கு எல்லாம் மறந்து கொஞ்சம் பப்புல இருப்பீங்க எல்லாம் நாளாயிடுச்சு இல்லை அப்படி தூசு தட்டி தொடச்சி எடுக்கணும் திரும்ப ரெக்கார்டிங் போட்டு கேட்டால் சே கேட்டால் தான் புரியும் ஸோ மாறுபவைகளில் மாறாதது எப்படி இந்த கடல்ல அலை அடிச்சுக்கிட்டே இருக்கு அலைகள் மாறிக்கிட்டே இருக்கு மாறாதது எது தண்ணீர் மாறல இந்த உலகத்துல காட்சிகள் மாறிக்கிட்டே இருக்கு இந்த காட்சிகளுக்கு ஆதாரமா மாறாதது எது நான் இருக்கிறேன் அறிவு இதெல்லாம் இங்கே கேட்ட மாதிரி இருக்கா வெறும் அறிவு கேட்ட மாதிரி இருக்கா அதான் அதான் புருஷா இந்த காட்சிகள் மாறுது அதில் மாறாமல் இருக்கிறது இந்த புருஷா இந்த பரமேஸ்வரா கடவுள் காட்சிகள் சும்மா அலை மாதிரி கடவுள் நீர் மாதிரி அவர் மேலே தான் இந்த காட்சிகள் அந்த சாட்சாத் கடவுள் தான் உனக்குள்ள இருக்கிறேன் என்ற அறிவாக இருக்கிறார் புருஷனாக தேகேஸ்மின் புருஷ பரக இந்த தேகத்துக்குள்ள ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டே போனா பரகா யாரு புருஷக அவர் தான் பரகா அதெல்லாம் ஆராய்ச்சி பண்ணியிருக்கோம் நாலாவது நிலையில் இந்த உடை நான் கிடையாது கை நான் கிடையாது மனசு நான் கிடையாது அறிவு நான் கிடையாது அப்புறம் வெறும் அறிவு அப்படின்னு பார்த்துருக்கோமா அறியும் அறிவு அறியப்பட்ட அறிவு அப்புறம் வெறும் அறிவு அப்படின்னு பார்த்துருக்கோம் இந்த வெறும் அறிவாக இருப்பது பரமேஸ்வரஹா அவர்தான் அவர் யாரு அவினாஷி எது மாறினாலும் அது மாறாது இந்த உடம்பு போயிடும் ஆனா இது வந்து என்ன ஸ்தூல சரீரம் அழிஞ்சு போயிடுது சுடுகாட்டில் போட்டுறான் சூக்ம சரீரம் பயணம் பண்றான் சித்திரகுப்த ஆஃபீஸ்க்கு ஒரு பிரிவில் மனுஷன் அடுத்த பிரிவில் கழுதை அடுத்த பிரிவில் குரங்கு இல்லை சார் நான் இப்பயே குரங்குதான் பரவாயில்லப்பா அது நான் சொல்றது கொஞ்சம் ஸ்பெஷல் குரங்கு இல்லை நான் தான் சார் ஸ்பெஷல் குரங்கு சரிப்பா அது டூப்ளிகேட் குரங்கு ஸோ குரங்கு அப்புறம் ஆடு மாடு கோழி கொக்கு எல்லாமே பிறக்கிறான் யாரு இந்த சூக்ம சரீரம் இந்த உடம்பும் மாறிக்கிட்டு இருக்கு சூக்ம சரீரம் எடுக்கிற வேஷமும் மாறிக்கிட்டு இருக்கு அதுக்குள்ளேயும் மாறாமல் இருக்கிறது யாரு நான் இருக்கிறேன் குரங்குக்கு தெரியுது நான் இருக்கிறேன் கழுதைக்கும் தெரிஞ்சிருக்கு நான் இருக்கேன் மீன் பிறவிலையும் தெரிஞ்சிருக்கு நான் இருக்கேன்னு கொக்கு பிறவிலையும் தெரிஞ்சிருக்கு நான் இருக்கேன்னு நல்லவன்கிற பிறவிலையும் தெரிஞ்சிருக்கு நான் இருக்கேன்னு கெட்டவன்கிற பிறவிலையும் தெரிஞ்சிருக்கு நான் இருக்கேன் எல்லா பிறவிலையும் தெரிஞ்சிருக்கு எது நான் இருக்கிறேன் அப்ப அது அவினாஷி மாறாதது தான் புருஷன் உனக்குள் நான் என்ற வார்த்தையாக இருப்பவன் புருஷக அதான் கஷேத்ரஜன் அவன் வினஷ்யத்சு மாறுபவைகளில் அவினஷ்யந்தம் மாறாதவன் அவனை அவன் தான் மாறாதவன் அவனை நீ என்ன பண்ணும் அவனை மட்டும் பார்க்கவே கூடாது மீதி எல்லாம் பார்க்கணும் அதை மட்டும் விட்டுணும் மீதி எல்லாம் அது என்னாச்சு இது என்னாச்சு இது என்னாச்சு அது என்னாச்சு அது என்னாச்சு இது என்னாச்சு இவன் முறைச்சு பார்த்தா அவன் ஏன் திட்டினான் இது ஏன் லாபம் வந்தது அது ஏன் நஷ்டம் வந்தது ஆனால் எதை பார்க்கணும் அவினஷ்யந்தம் மாறாதவனை இந்த மாறுபவைகளுக்கு இடையில் மாறாமல் இருப்பவனை யக யார் பஷ்யதி பார்க்கிறானோ யார் பார்க்கிறானோ சக பஷ்யதி அவன் பார்க்கிறான் அவன்தான் பார்க்கிறான் மீதி பெறலாம் கண்ணிருந்தும் குருடராய் காதிருந்தும் செவிடனாய் அழகிறான் பிறவி பிறவிகளாக எஃப் எஃப் பஷ்யத்தி யார் இந்த உண்மையை பார்க்கிறானோ சக பஷ்யத்தி அவன் இந்த உண்மையை பார்க்கிறான் அக்கிறவனுக்கு தெரியுது அவன் பார்க்கறது பார்க்காதான் அப்படியா அவர் பார்க்கிறாரா பார்க்கிறார் அது எப்படி பார்க்குறாரு அப்படிதான் எவ் ச பஷ்யதி யார் இந்த உண்மையை பார்க்கிறானோ இப்படி இப்படி யார் புரிந்து கொண்டானோ அவன் பார்க்கிறான் உண்மையை எப்படி சமம் சர்வேஷு பூதேஷு எல்லா பூத்தங்களிடமும் சமம் திஷ்டந்தம் ஒன்றாக நிலை பெற்று இருக்கக்கூடிய பரமேஸ்வரம் இந்த பரமேஸ்வரனை அப்புறம் இந்த பரமேஸ்வரன் எப்படிப்பட்டவன் வினஷ்யத்சு அவினஷ் மாறுபவைகளில் மாறாதவன் அவனை மாறுபவைகளில் மாறாதவனை எப்பஷ்யத்தை யார் பார்க்கிறானோ அவன் பார்க்கிறான் இந்த உண்மையை ம் அது அடுத்த வரியும் முடிச்சுலாம் ரொம்ப நல்லா இருக்கும் இருபத்தெட்டு சமம் பஷ்யன்ஹி சர்வத்ர சமவஸ்திதம் ஈஸ்வரம் சமம் பஷ்யன்ஹி சர்வத்ர சமவஸ்திதம் ஈஸ்வரம் நஹி நஷ்யதி ஆத்மானம் நகி நஸ்யத்ய நகி நஸ்யதி ஆத்மனாத்மானம் நகி நஸ்யதி ஆத்மனாத்மானம் ததோ யாதி பராம் கதிம் ततो याति परां गतिम् சமம் பஷ்யன் ஹி ஹின்னா உண்மையில் உண்மையில் என்னன்னா சமம் பஷ்யன் பஷ்யன்னா என்ன எத்தனையோ தடவை பார்த்தாச்சு பார்த்தல் சமம் பஷ்யன் சமம்னா என்ன இந்த ஒன்றை எங்கும் இருப்பதாக பார்ப்பவன் பார்த்து கொண்டே எங்க சர்வத்திர சர்வத்திரன்னா என்ன எங்க பார்த்தாலும் எப்ப பார்த்தாலும் எதில் பார்த்தாலும் ஒன்று கூட விடாமல் ஒன்று கூட விடாமன்னா ஒன்று கூட முட விடாமல் தான் அப்புறம் எங்கே பார்த்தாலும் கடவுளை பார்ப்பேன் ஆனால் இந்த லூஸை பார்க்கும்போது மட்டும் எனக்கு கடவுள் ஞாபகத்துக்கு வர மாட்டேங்கிறேன் அப்படின்னு போய் போய் இந்த லூஸு கூட கடவுளா அதை நான் ஒத்துக்க மாட்டேன் சர்வத்திர எங்க பார்த்தாலும் ஒன்று விடாமல் சர்வத்திர எங்கே பார்த்தாலும்னா எங்கே பார்த்தாலும் தான் அதில் தான் இருக்கு திறமை சர்வத்திர சமம் பஷ்யன் எல்லா இடத்திலும் இந்த ஒரு பரமேஸ்வரனை இறைவனை பஷ்யன் பார்த்து கொண்டே எந்த பரமேஸ்வரனை சமவஸ்திதம் ஈஸ்வரம் சம அவஸ்திதம் அவஸ்தித்தம்னா ஸ்தித்தம்னா நிலை பெற்று இருத்தல் ஸ்திதியே கொஞ்சம் சரியில்லை சார் அப்படிங்கிறோம்ல ஸ்தித்தம்னா நிலை பெற்று இருத்தல் அவஸ்தித்தம்னா நன்கு நிலை பெற்று இருத்தல் சம் அவஸ்தித்தம்னா என்ன அதுவாக நிலை பெற்று இருத்தல் என்ன இந்த உலகமாக நிலை பெற்று இருக்கக்கூடியது அது அதனை எதனை ஈஸ்வரம் அந்த ஈஸ்வரனை பரமேஸ்வரனை கடவுளை புருஷனை பரம் ஆத்மாவை பஷ்யன் பார்ப்பவனாக எங்க சர்வத்திர இப்படி இந்த இறைவனே எல்லாமாக இங்கு நிலை பெற்று இருப்பதை எங்கும் பார்ப்பவனாக இருந்து கொண்டு அவன் என்ன பண்றான் ந ஹினஸ்யதி ந ந ஹினஸ்யதி அப்படின்னா அழிக்கிறான் ஹினசியத்தினா அழிக்கிறான் ந அழிப்பது இல்லை எதனால் ஆத்மனா தன்னால் ஆத்மானம் தன்னை ஆத்மனா ஆத்மானம் தன்னால் தன்னை அழித்துக் கொள்வது இல்லை இந்த உண்மையை பார்க்க ஆரம்பிச்சாதான் தன்னைத்தானே ஒருவன் அழித்துக் கொள்வது இல்லை அதை முதல்ல புரிஞ்சுக்கணும் இந்த உண்மையை எப்போ பார்க்க முடியலையோ அப்போ ஒருவன் தன்னை தானே அடிச்சுக்க ஆரம்பிச்சுட்டான் இவனையும் அவனை ஏமாத்தலாம் இவனை எவனை ஏமாத்தலை ஆனால் இவனுக்கு அவன் எப்படி அவனை ஏமாத்தலாம் முடிஞ்சு போச்சு அச்சோச்சோ சுனாமி வந்து பத்தாயிரம் பேர் போயிட்டாங்களா அப்படின்னப்பே இங்கே ஹார்ட் அட்டாக் வரும் ஏன் இன்னும் சமம் பார்க்க முடியல இவரால் சமம் ஈஸ்வரம் பார்க்க முடியல அதனால் என்ன ஹினசியத்தை தன்னைத்தானே அழித்துக் கொள்கிறான் ஆனால் பர் பஷ்யன்னு பார்க்க ஆரம்பிச்சிட்டான்னா ந ஹினஷ்யதி ஆத்மனா ஆத்மானம் தன்னால் தன்னை அழித்து கொள்வது இல்லை இந்த உண்மை பார்க்க முடியாதவனெல்லாம் வெந்து வெந்து வெந்து வெந்து தன்னைத்தானே தான் அழிச்சுக்கிறான் தன்னைத்தானே தான் அழிச்சுக்கிறான் எப்பெல்லாம் ஒருவன் இந்த உண்மையை பார்க்க முடியலையோ அப்பெல்லாம் ஒருவன் தன்னைத்தானே அழித்துக் கொள்கிறான் அது பெரிய துர்பாகியம் செய்யக்கூடாத ஒரு செயல் நீ பார்க்க கூடாததை பார்க்கிற எது உண்மை இல்லையோ அதை நினைஜம் நினைச்சுக்கிற உண்மையை பாரு சர்வத்திர எல்லா இடத்திலும் சம் அவஸ்திதம் அந்த ரூபங்களில் நிலை பெற்று இருப்பவனை ஈஸ்வரம் ஈஸ்வரனை பஷ்யன் சமம் பஷ்யன் அந்த ஒன்றை பார்த்து கொண்டே இருந்தால் ந ஹினசியதி அழித்துக் கொள்வது இல்லை ஆத்மனா ஆத்மானம் தா தன்னால் தன்னை அழித்து கொள்வது இல்லை அழித்து கொள்ளாமல் கொடுத்த வாழ்க்கையை இறை பிரசாதமாக வாழ்ந்துவிட்டு தத்தோ யாத்தி ததக அதன் பிறகு யாத்தி செல்கிறான் பயணிக்கிறான் பராம் கதிம் பராம் உயர்ந்ததை கதிம் கத்தியை உயர்ந்த கத்தியை யாத்தி அடைகிறான் இப்படி வாழ்ந்துவிட்டு மிகப்பெரிய உயர்ந்த நிலையை அடைகிறான் அதான் உயர்ந்த நிலை இதை ஒருத்தனுக்கு அடைய முடியலன்னா அவன் தன்னைத்தானே ஹினஸ்யதி ஆத்மனா ஆத்மானம் தனக்கு கொடுக்கப்பட்ட உடலாலும் மனதாலும் கொடுத்த இறைவனை அடையறதுக்கு பதிலாக என்ன பண்ணுறான் அதை வச்சுக்கிட்டு தன்னைத்தானே அழிச்சுக்கிறான் உயர்வதற்காக கொடுக்கப்பட்டதை வச்சுக்கிட்டு தன்னைத்தானே அழிச்சுக்கிறான் இவன் என்ன பண்றது நந்தவண்ணத்தில் ஓர் ஆண்டி அவன் நாலாறு மாதமா குயவனை வேண்டி கொண்டு வந்தான் ஓர் தோண்டி அது என்ன பண்ணார் தன்னுடைய அறிவு திறமையால் அதை கூத்தாடி கூத்தாடி உடை தாண்டி டாஸ்மாக் போய் கூத்தாடி கூத்தாடி உடையும் நந்தவனத்தில் ஒரு ஆண்டி இது பார்த்துட்டு வந்தானே இங்கே நம்ம ஊரில் தானே பார்த்தோம் இல்லையா பார்க்கலையா ஆண்டினா ஆண்டின்னா யாரு ஆண்டின்னா அண்டி இருப்பவன் ஆண்டி அண்டி இருப்பவனுக்கு பேர் ஆண்டின்னு ஆண்டின்னா பிச்சைக்காரன் கிடையாது ஆண்டிங்கிறது மிக உயர்ந்த வார்த்தை பார்க்கலாம் இப்போ அண்டி இருப்பவன் யாரை இறைவனை அண்டி இருப்பவன் யாரு இந்த ஜீவன் இந்த ஜீவன் இறைவனைத்தான் அண்டி வாழ முடியும் இந்த கப்பு எவர் சில்வரே அண்டி இருக்கிறது இங்கேருந்து எவர் சில்வர் எடுத்துட்டா கப்பு என்னாச்சு காணா போச்சு இந்த சட்டை காட்டனை அண்டி இருக்கிறது காட்டன் எடுத்தா என்னாச்சு சட்டையை காணும் இதுக்கு பேர் ஆண்டி இந்த ஜீவன் ஆண்டி இறைவனை அண்டி இருப்பவன் அதனால அவனுக்கு பேர் ஆண்டின்னு பேர் ஸோ இந்த ஜீவன் எங்க இருக்கான் நந்தவனத்தில் நந்தவனம் எது பதினான்கு லோக்கங்கள் இந்த நந்தவனம் அழகிய பதினான்கு லோக்கங்கள்ங்கிற நந்தவனத்தில் ஒரு ஆண்டி இந்த ஜீவன் நந்தவனத்தில் ஓர் ஆண்டி நாலாறு மாதமா நாலாறு பத்து மாதமாக குயவனை வேண்டி இறைவனை வேண்டி இறைவன்கிட்ட கெஞ்சி கெஞ்சி கெஞ்சி அப்பா எனக்கு ஒரு உடம்பு கொடு நாயா நிறையா பிறக்க வச்சுட்டாத மனுஷ தேகம் கொடு ஏ உனக்கு போய் இருக்கு இப்போ மனுஷ பிறகு இல்ல இல்ல நான் உன்னை வந்து அடையணும் மோட்சத்தை அடையணும் இதுக்கு மேலே நான் திரும்ப சுத்த விரும்பல நீ ஒன்றும் இதெல்லாம் செய்ய மாட்டேன் சும்மா விடு கழுதைய போகிறேன் வேண்டாம் வேண்டாம் வேண்டாம் வேண்டாம் நான் மனுஷனா பிறக்க போய் நான் எப்படியாவது இந்த தடவை நான் மோட்சம் அடையணும் குயவனை வேண்டி கெஞ்சி கெஞ்சி கூத்தாடி அங்கே எங்க சித்திரகுப்த ஆஃபீஸில் புண்ணியத்தெல்லாம் கணக்கில் காட்டி இங்கே பாரு சார் நான் இவ்வளோ கஷ்டப்பட்டு சம்பாதிச்சிருக்கேன் இதெல்லாம் வச்சிங்க எனக்கு நல்ல தேகம் கொடுங்கன்னு பே பண்ணி பே பண்ணி வாங்கிட்டு வந்து குயவனை வேண்டி கொண்டு வந்தான் ஓர் தோண்டி இது இந்த தேகம் கொண்டு வந்துட்டா இப்ப தேகம் கிடைச்ச உடனே குஷி ஆயிடுச்சு அந்த குடத்தை வாங்குற வரைக்கும் தோண்டிய வாங்குற வரைக்கும் கெஞ்சி கெஞ்சி வாங்கினான் தோண்டிய வாங்கினது என்னாச்சு மப்பு தலைக்கேறிடுச்சு அப்புறம் என்ன பண்ணார் ஆணவம் தலைக்கேறி அதை கூத்தாடி கூத்தாடி போட்டூடை தாண்டி திரும்ப கழுதையாக பிறந்தாண்டி சரியா அதான் யாரு இந்த உண்மையை பார்க்க முடியாதவன் இந்த உண்மையை பார்க்காதவன் ஆத்மனா ஆத்மானம் தன்னால் தன்னையே தீ அழிகிறான் ஆனால் இந்த உண்மையை பார்ப்பவன் ந தீ ஆத்மனா ஆத்மானம் தன்னால் தன்னை அழித்துக் கொள்வதில்லை இந்த உண்மையை பார்ப்பவனாக வாழ்ந்துவிட்டு ததோ யாத்தி பராம் அதற்கு பிறகு யாத்தி அடைகிறான் மிக உயர்ந்த பரகத்தியை அடைகிறான் இது மோக்ஷம் தெய்வம் சாநித்தியம் வைக்குண்டம் சிவலோக்க பதவி பதவி சிவலோக்க பதவி எந்த பேரில் சொன்னாலும் சரி இதை அடைகிறான் மோட்சத்தை அடைந்து சாட்சாத் கடவுளுடன் ஐக்கியமாகிறான் அதனால் என்ன இதுதான் பார்வை இதுதான் உண்மை யாருக்கு எவ்வளோ கேட்ச் பண்ண முடியுதோ அவங்கவுங்க அவ்வளோ கேட்ச் பண்ணிட்டு கம்னு வாழ்ந்துட்டு போயிட்டு போகலாம் இரநூத்தி பன்னெண்டாம் பக்கம் ஓம் தத் சத் इति श्रीमद् भगवद्गीतासु उपनिषत्सु ब्रह्मविद्यायां योगशास्त्रे श्रीकृष्णार्जुनसंवादे क्षेत्रक्षेत्रज्ञ विभाग योगो नाम त्रयोदशोऽध्यायः ಉಚ್ಚ ಇವೆಲ್ಲ ಕಥೆಗಳು ಅದು ವಿಷಯ ಓಂ ಸುರತವಾಕ್ಯ ಸ್ಥಿರ ಭವತು ಸುರಾರ್ಥಂ ಧನ್ಯೇನ ಮನಸಾ ಸ್ಮರೇಯಂ ಸರಸ್ವತಿ ಇಮಾಂ ಮೇಧೆಯ ಸ್ಪೃಣೋತು ಸತ್ಯ ಜ್ಞಾನಂ ಮಂಪಾದವತು ಓಂ ಪೆಟ್ರ ಕಲ್ವಿ ವಾಳ್ವಿದನಿಲ್ பயனதை உடன் தரட்டும் சொன்ன குரு பரம்பரையின் ஆசிகள் துணை வரட்டும் கற்ற சாஸ்திரம் என்னை கைவிடாது இருக்கட்டும் சாஸ்திரத்தை என்றும் நானும் கைவிடாது இருப்பேனாக இறையேனின் லீலை நூறு என்னறிவை காவாயோ மெய்யறிவை விலகி வாழும் இழிநிலை வேண்டாம் என்றும் ஓம் திருச்சிற்றம்பலம் ஓம் சாந்தி சாந்தி சாந்தி ஹரி ஓம் ஸ்ரீ குருப்பியோ நமகா ஆனால் கோயம்புத்தூர் மக்கள்லாம் கீதை நடத்துங்க நடத்துங்கன்னு எவ்வளோ நாளாக கேட்டுக்கிட்டே இருக்காங்க அவ்வளோ வேலை பண்ணுறாங்க ஆனால் அவங்களுக்கு நேரம் இல்லை கொடுக்குறது ஏன்னா எப்போ பார்த்தாலும் ஒன்றாவது நிலை ரெண்டாவது நிலை மூணாவது நிலை ஏதாவது அரேஞ்ச் ஆகிட்டே இருக்கு அதனால் அவங்களுக்கு பகவத்கீதை எடுக்கவே முடியல ஆனால் அவங்களுக்கு பரவாயில்ல ஆமாம் இன்னும் அவங்களுக்குலாம் ஒன்றுமே சொல்லுவாங்க வித்தியாசத்துக்குலாம் அப்புறம் என்ன விதிப்படி வருது போகுது எல்லா இடத்துலயும் ஒரே கேள்விதான் ஒருவேளை இந்த ஞானத்தை பிடிக்க முடியலன்னா அடுத்த கேள்வி என்ன சரி நீ இன்னும் எத்தனை கோடி வருஷம் இருக்க போற அடுத்த கேள்வி ஆகும் எத்தனை கோடி வருஷம் நூறு வருஷம் டிக்கெட் அப்படின்னு சொன்னீங்கன்னா அடுத்த கேள்வி என்ன தெரியுமா நாளைக்கு காலையில நீ தூங்கி எழுந்திருப்பங்கிறதுக்கு உன்னால் உத்தரவாதம் கொடுக்க முடியுமா அவர் எழுப்பி விட்டா உண்டு இல்லைன்னா காலையில தலையில ஊது ஊற்றி வச்சுருவாங்க <laughs> அவ்வளோதான் அதுக்குள்ள ஏன் தேவையில்லாம போட்டு என்ன நிலை இல்லாதது நிலை இல்லாததுக்கு இடையில எது நிலையானதோ அதை தானே பிடிக்கணும் நிலை இல்லாததை பிடிச்சிட்டு என்ன பண்றது டப்பாவும் நிலை இல்லை டப்பாவை பிடிச்சி இந்த கையும் நிலை இல்லை இந்த கையை வச்சுக்கிட்டு இருக்கிற இந்த உடம்பும் நிலை இல்லை இதை இதை பிடிச்சிக்கிட்டு என்னத்தை பண்றது இந்த டப்பா நேற்று என்கிட்ட இருந்தது இல்லை இன்னைக்கு இருக்கு நாளைக்கு என்கிட்ட இருக்காது இதை பிடிச்சிக்கிட்டு பெரிய பிரச்சனை அதுக்காக வச்சுக்க கூடாதுன்னு இல்லை இந்த டப்பா இருந்தால் தானே தண்ணி குடிக்க முடியும் அவ்வளோதான் அதுக்கு மேலே அதில் ஒன்றும் கிடையாது அதுக்கு மேலே அது முக்கியத்துவம் கொடுக்கறது ஒன்று அந்த அப்படின்னா என்ன இது வேணும் எதுக்கு இது இருந்தால் தான் நான் தண்ணி குடிச்சிட்டு நிம்மதியாக மோட்சத்தை அடையலாம் கரெக்ட் ஞானத்துக்கு இதெல்லாம் சாதனம் எல்லாம் வேணும் ஞான சாதனமா இருக்கும் பட்சத்தில் நகை போட்டுக்க கூடாதா போட்டுக்கலாம் ஏன் அதே போட்டுக்கிட்டா ஒரு திருப்தி அந்த ஒரு திருப்தி இருந்தாக்க கிளாஸில் உட்கார முடியுது ரைட்டு ஒரு ட்ரெஸ் போட்டுக்க கூடாதா போட்டுக்கலாம் ஏன் அந்த திருப்தி அனுபவிச்சாச்சுன்னா இது சொன்னால் கொஞ்சம் புரியுது அதே ட்ரெஸ்ஸே ஒரு நல்ல ஒரு செட்டு கூட எனக்கு நல்ல ட்ரெஸ்ஸே இல்லை சார் அப்புறம் ரோட்டில் போகிறவனெல்லாம் பார்த்து பார்த்து முடிச்சுக்கிட்டே இருப்பேன் அப்புறம் முட்டை உட்கார வச்சு சமம் பஷ்யந்தம் அப்படின்னா <laughs> அப்படிப்பேன் அதனால ஓரளவுக்கு ஒரு திருப்தி ஓரளவுக்கு ஒரு நல்ல சாப்பாடு ஓரளவுக்கு ஒரு ட்ரெஸ் ஓரளவுக்கு எல்லாம் இந்த ஞானத்து ஓரளவுக்கு ஒரு உறவுகள் ஒரு அரட்டை ஒரு கதை பாட்டு ஒரு வாக்கியம் ஒரு கோயில் குளம் எல்லாம் ஒரு குறைஞ்சபட்ச திருப்தியோட பரவாயில்லப்பா நான் பரவாயில்ல அப்படின்னு சொல்ல முடியும் அப்படி பரவாயில்லன்னு சொல்லி இங்க வந்து உட்கார்ந்தா புரியுது இன்னும் பரவாயில்லன்னு சொல்ற அளவுக்கே ஒருத்தன் வரல எப்ப பார்த்தாலும் முடியாது இப்படியே இருந்தா இவன்ட்ட என்னத்த சொல்றது என்ன சொல்ல முடியாது அதுக்காகவாது பத்து ரூபா சம்பாதிப்பா அதுக்குதான் பத்து ரூபா சம்பாதி உத்தம கர்மங்களுக்காக மத்தியம கர்மம் சம்பாதி சம்பாதிச்சு தேவையான சௌகரியங்களை கொஞ்சம் அனுபவி சந்தோஷங்களை அனுபவி அனுபவிக்க கூடாதுன்னு சொல்லக்கூடாது அதனாலதான் கிருஷ்ணர் அர்ஜுனன் சொல்றாரு ஜெய் யுத்தத்துல ஜெயிச்சுட்டு ராஜாவா இது சந்தோஷம் அப்படி ஓரளவு அவங்கவுங்க ஸ்டேட்டஸ் அவங்கவுங்க ஸ்டேட்டஸ்க்கு எதை அனுபவிச்சா கொஞ்சம் கம்ஃபர்டபுளா இருக்க முடியுமோ அதை அனுபவிக்க அதுக்காக எல்லாரும் ராஜா வீட்டு பிள்ளை ஆகணும்னு அவசியம் கிடையாது இப்ப பகவத்கீதையை படிச்சு எனக்கு பிரயோஜனம் கிடைச்சிருக்கு அதனால நான் ராஜா ஆகணும்னு ஆசைப்படணுமா என்ன அவங்கவுங்க ஸ்டேட்டஸ்க்கு பரவாயில்லைங்கிற மாதிரி அவ்வளவுதான் வேற ஒன்றும் கிடையாது விரலுக்கேற்ற வீக்கம் அவங்கவுங்களுக்கும் அவங்கவுங்க லெவல்ல பிரச்சனை வந்துட்டு தான் இருக்கும் பெரிய கோட்டீஸ்வரன் தற்கொலை பண்ணிட்டு தான் இருக்கும் ஏன் அவன் லெவலில் அவனுக்கு பிரச்சனை இருக்கும் அப்போ சாதாரண நரிக்குறவனும் சந்தோஷமா தூங்கிட்டு இருக்கான் சாதாரண நரிக்குறவன் இல்ல அவன் அவனை பொறுத்தல சாதாரண கிடையாது உன்னுடைய கண்ணத்துல சாதாரணம் அவனுக்கு பஸ் ஸ்டாண்ட்ல தூங்குறான் கையில பாசி பண்ணி ஊசியை வித்துட்டு ஏன்னா அவனுக்கு அவனுக்கு சந்தோஷம் இருக்கு நீ இங்க உட்காந்துட்டு ஹல்வா சாப்பிட்டா என்ன சந்தோஷம் கிடைக்குதோ அதே சந்தோஷம் தான் அவளுக்கும் கிடைக்குது அதுல ஒன்றும் வித்தியாசம் கிடையாது ஸோ அந்த அளவுல ஒரு பரவாயில்லன்னு சொல்ற அளவு கம்ஃபர்டபுள் வேணும் பயமே இல்லை அந்தந்த லெவல்ல ஒரு பரவாயில்ல அப்படின்னு சொல்ற அளவுக்கு வச்சுக்கிட்டு சமம் சீக்கிரமா இந்த ஒன்றை பார்க்க ஆரம்பிச்சு அதுக்குதான் எல்லாம் பார்த்தீங்கன்னா வீடு வாசல் நகை துணி பண்டிகைகள் தீர்த்த யாத்திரைகள் உறவுகள் எல்லாம் அதுக்காக தான் கொடுக்கப்பட்டது இதெல்லாம் வச்சுக்கிட்டு இதை செய்யாம போனா என்ன அர்த்தம் ஓம் தத் நிறைய புண்ணியம் பண்ணிருக்கீங்கன்னு நினைக்கிறேன் நல்லா இருக்கணும் எல்லாம் சிறந்த பையன் அடையணும் முழுசா எல்லாரும் நல்லா இருப்பீங்க ஆ இந்த குழந்தைகள்லாம் பெரிய புண்ணியம் செஞ்சுவேன் பூஜா ஆ சின்ன வயசுலயே நல்லா இருக்கப்பா ம் பரவாயில்ல இந்த <laughs> கேட்குறாங்க ஆ குட் நல்லா இருக்கணும் ஆ நல்லா இருக்கும் குட் நல்லது நல்ல சந்தோஷமாக தூங்க இதுதான் பகவத்கீதையோட சிறப்பு என்ன படிச்சு முடிச்சா நம்ம ஒழி பண்ணிடுது என்ன தொடச்சு வச்ச மாதிரி ஸ்லேட்டா பகவான் வாட்சதான் வேற என்ன jadi rumah halal tidak mah tidak apa tidak hmm yeah.